الله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام நான் சொல்லுகிறேன் ஒருவரை பத்தி கேட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக அப்துல் காதர் எப்படி என்று கேட்டோம் அப்துல் ரஹ்மான் எப்படி என்று கேட்டோம் அப்துல்லா எப்படி என்று கேட்டோம் கலீல் அகமது எப்படி என்று கேட்டோம் சோதர்களே இந்த காலத்திலே நீங்கள் பாருங்கள் நான் யாரையும் நினைக்கவில்லை பொதுவாக சொல்லுகிறேன் ஒருவரை பத்தி கேட்போமே ஆனால் ஒருவரை பத்தி கேட்போமே ஆனால் அவருக்கு என்னங்க மெட்ராஸ்ல அஞ்சு கடை இருக்கு டில்லியில நாலு கடை இருக்கு எக்ஸ்போர்ட் இருக்கு இம்போர்ட் இருக்கு கொடைக்கானல்ல பங்களா கூடலூர்ல பங்களா ஊட்டியில பங்களா அப்புறம் எங்க ஏறு ஏறு ஏற்காட்டுல ஏர்வாடி இல்ல ஏற்காட்டுல பங்களா இப்படி எல்லாம் இதெல்லாம் வெளியுள்ளவர் பொருள் தானே அவரை பத்தி நான் கேட்டேன் அவரை படி இந்த உலகத்திலே அவரை படி சொல்லுகிறவர்கள் இல்லவே இல்லை சகோதரர்களே சகாபாக்களிலே வருகிறது ஒரு சஹாபி பற்றி சொல்லும் பொழுது நீண்ட நிவாயத்திலே ஹாத்தபிபின் அபி முல்தாரது எல்லாஹு தாலான சம்பந்தமாக அந்த ரிவாயத்தில் வருகிறது அவர் ஒரு தவறு செய்து விட்டார் செய்திருக்க கூடாது ஆனாலும் செய்து விட்டார் புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இவர் பதிலிலே கலந்து கொண்டவர் ஆகையினால் இவரை பற்றி குற்றம் பேசாதீர்கள் என்று சொன்னார் அன்று பெருமை பேசுவதானால் இவர் பதிரி இவர் உஹதி இவர் சுலஹ உதவியாவிலே கலந்து கொண்டவர் இவர் பையத் ரிதுவானில் கலந்து கொண்டவர் இவர் இப்படிப்பட்ட இமாம் இவர் இப்படிப்பட்ட ஃபிக்ஹ் இவர் இப்படிப்பட்ட மேதை இல்மை சொல்லி சொன்னார்கள் அமலை சொல்லி சொன்னார்கள் ஒரு ஒரு பெரியாரை பற்றி இமாம் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறேன் அவரை பற்றி வரலாறு வருகிறது அவரை பற்றிய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு பரலான கடமையான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் அல்லாமல் ஆயிரம் ரக்காத் ஒரு நாளைக்கு நபில் தொழுது கொண்டிருந்தார்கள் இந்த யாரையாவது பற்றி கேட்டால் இவர் அப்படி தஹஜ் தொழுகிறவர் இவர் விடாமல் தொழுகிறவர் இவர் நோன்பு வைக்கிறவர் இந்த பெண் எப்படிங்க இந்த பெண் எப்பவும் முசல்லாவில் உட்கார்ந்து இருப்பார்கள் தஸ்பீஹ் கையுமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா அவர்களுடைய வீட்டை பற்றி அவர்களுடைய அரண்மனை பற்றி அவர்களுடைய பங்களாக்களை பற்றி அவர்களுடைய வாகனங்களை பற்றி அவர்களுடைய சொத்துக்களை பற்றி அவர்களுடைய நகை நட்டுக்களை பற்றி சகோதரர்களே மனிதர்களே நல்லவர் யார் என்று சொன்னால் அவருடைய குணம் நல்லதாக இருக்க வேண்டும் ஈமானுடைய அடிப்படையிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவருடைய குணங்கள் அமர்ந்து அமைந்திருக்க வேண்டும் பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிறான் பிச்சைக்காரன் தான் பிச்சைக்காரன் தான் எங்கோ ஒரு மிஞ்சிய சாப்பாடு அவனுக்கு கொண்டு வந்து யாரோ கொடுத்து விட்டு போனார்கள் பிளாட்பாரத்திலே பல நாள் பட்டினியாக படுத்து கிடக்கிற பிச்சைக்காரன் அவனுக்கு யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார்கள் கொஞ்சம் தான் அதுவும் நல்ல சாப்பாட்டை யாரும் கொடுப்பதில்லை நல்ல சாப்பாட்டை கொடுப்பதில்லை மிஞ்சிய சாப்பாடு தான் கொடுக்கிற பழக்கம் சரி மிஞ்சிய சாப்பாடு அவனுக்கு அது கிடைத்தால் போதும் கொஞ்சம் கிடைத்தது இன்னொரு பிச்சைக்காரன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான் இந்த பிச்சைக்காரன் அவன்கிட்ட இந்த சாப்பாட்டை கொடுத்து சொன்னா நீ சாப்பிடு இந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் சொன்னா நீ சாப்பிடு அவன் சொன்னா இல்ல வேண்டாம் நீ சாப்பிடுங்க இவன் சொன்னா நான் மூணு நாள் பட்டினி நீ அஞ்சு நாள் பட்டினி அதனால நீ சாப்பிடு அவன் சொன்னா இல்ல பரவாயில்ல எனக்கு பட்டினி இருந்து பழக்கம் இருக்கு நீ சாப்பிடு அவன் சொன்னா இல்ல பரவாயில்ல எனக்கும் பட்டினி இருந்து பழக்கம் இருக்கு எனக்கு கஷ்டம் இல்ல நீ சாப்பிடு ரெண்டு பிச்சைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் யாருக்கு சாப்பாடு கிடைச்சோ அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அடுத்த பிச்சைக்காரனுக்கு நீ சாப்பிடு நீ சாப்பிடு என்று சொல்லுவானே ஆனால் இப்பொழுது கேளுங்கள் இந்த பிச்சைக்காரர்கள் நல்லவர்களா அல்லது அடுத்தவர்களை சொத்தை அபகரித்து அனாதைகளுடைய சொத்தை அபகரித்து மோசடிகள் செய்து மோசடிகள் செய்து லஞ்சங்கள் வாங்கி வட்டி வட்டியிலே சம்பந்தப்பட்டு எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துக்குரியது என்று சொன்னார்களோ அதிலெல்லாம் சம்பந்தப்பட்டு அது அநாயகர்கள் அநாதைகளுடைய சொத்தா அதை பற்றி அக்கறை இல்லை அது மதுரசாவனுடைய சொத்தா அது பற்றியும் அக்கறை இல்லை மஸ்ஜிதனுடைய சொத்தா அது பற்றியும் அக்கறை இல்லை அது பொதுமக்களுக்கு சேரவே எது பற்றியும் அக்கறை இல்லை ஏதாவது கிடைத்தால் சரி நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களே ஆனால் சொல்லுங்கள் மக்கள் துவா செய்து கொண்டிருப்பார்கள் எங்களுடைய சொத்தை அபகரிக்கிற இந்த செல்வந்தர்கள் எப்பொழுது கபருக்கு போய் சேர்வார்களோ என்று துவா செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் போகட்டும் என்று ஆனால் இப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள் இந்த உலகத்திலே இருப்பது நல்லது இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் இன்றைக்கு யாரும் பொதுவாக நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இல்லை நம்முடைய சரியாக்கு நம்மை அலங்கரிக்க சொல்லுகிறது நம்முடைய குணத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது நம்முடைய அறிவை அலங்கரிக்க சொல்லுகிறது நம்முடைய இதயத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது நம்முடைய எண்ணத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது நம்முடைய சிந்தனையை அலங்கரிக்க சொல்லுகிறது நம்முடைய பார்வை அழுக்காக இருக்கக்கூடாது அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய கேள்வி அழுக்காக இருக்கக்கூடாது அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு அழுக்காக இருக்கக்கூடாது பொய் என்பது அழுக்கு வீபத் என்பது அழுக்கு புறம் பேசுவது என்பது அழுக்கு அடுத்தவர்களை பற்றி பேசுவது என்பது அழுக்கு சோதர்களை வெறும் அது மட்டுமல்ல அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பது கூட அழுக்கு அவர் தவறே செய்கிறார் இருக்கட்டும் அவர் அவரே செய்கிறார் உலகத்திலே மனிதர்கள் விதவிதமானவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மற்றவர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கிறானா அத்தனை பேரையும் திருத்தி விட திருத்தி விடுவதற்கு பொறுப்பு அல்ல உங்களுக்கு கொடுத்து விட்டானா சொல்ல வேண்டியது கடமை சொல்ல வேண்டியது கடமை இன்னகலா தஹ்தீமன் அஹ்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் விரும்பியவர்களுக்கு நீங்களாக இதாயத்து கொடுத்து விட முடியாது ஆனால் அதே குரானில் இன்னொரு இடத்திலே இருக்கிறது கல்ல லத்தஹதி எனவேதான் சகோதரர்கள் குரானை விளங்கும் போது குரானை பார்க்கும் போது அதிலே சில சின்ன சின்ன வித்தியாசம் இன்னக லத்தஹதி இன்னக லா தஹதி லத்தஹதி லா என்ன வித்தியாசம் லத்தகுதி நிச்சயமாக நீங்கள் நேர்வழி காண்பிக்கிறீர்கள் லா தகுதி நிச்சயமாக நீங்கள் நேர்வழிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது ஒரு தான் கூடுதல் அதனால அர்த்தம் தலைகீழாக மாறிவிடுகிறது நீங்கள் நிச்சயமாக நேர்வழி காட்டுகிறீர்கள் நேர்வழியை காண்பிக்கிறீர்கள் இதோ இதுதான் நேர்வழி இன்னக்கல்ல தகுதி அதே குரானில இருக்கிறது இன்னக்கல் லா தகுதி நீங்கள் நேர்வழி காட்ட முடியாது அதாவது நேர்வழியை கொண்டு போய் சேர்த்து விட முடியாது அல்ல நாடினால் தானே போக முடியும் அல்ல நாடாவிட்டால் யாருக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க இல்லையோ ரசூலுல்லாய் சல்லாஹ் சிறிய தந்தை அபுலஹப் ரசூலுல்லா மிக மிக விரும்பினார்கள் எப்படியாவது என்னுடைய சிறிய தந்தைக்கு இதாயத்து கிடைத்து விட வேண்டும் ஆனால் கிடைக்கவில்லையே அதே நேரத்தில் பஷி அதரத் ஹம்சாவை அதரத் ஹம்சாவை கொலை செய்தது மட்டுமல்ல கொலை செய்தது மட்டுமல்ல அவர்களுடைய அலங்கூலத்துக்கு காரணமாக ஆனவர் வஷி ரவி அல்லாஹு தாலானு பின்னாலே ஈமான் கொண்டு விடுகிறார் அவர்களுடைய மூக்கை துண்டித்து கண்ணை எடுத்து உதடுகளை அறுத்து காதை பிடுங்கி மாலையாக கட்டி தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்ட பெண் ஹிந்தா அவர்களுடைய முகத்தை அந்த அந்த மைதானத்தில் உகது மைதானத்தில் சூழ்நிலா தேடுகிறார்கள் என்னுடைய சிறிய தகப்ப சிறிய தகப்பனார் ஹம்சா எங்கே எங்கே என்று தேடுகிறார்கள் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை முகத்தை பார்த்து இவர்கள் தான் ஹம்சா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களுடைய சுண்டு விரலை பார்த்துத்தான் இவர்கள் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா என்று கண்டுபிடித்தார்கள் என்றால் முகம் எத்தகைய அலங்கோலமான நிலையில் இருந்திருக்கும் வெறும் அது மட்டும் செய்யவில்லை அவர்களுடைய ரத்தத்தை எடுத்து குடித்தாராம் ரத்தத்தாக உடையவர்கள் இந்த வகைக்கு அல்லா ஹிதாயத்து கொடுத்தான் ஆனால் ரசூருல்லா விரும்பி அபூலஹபுக்கு அல்லா ஹிதாயத்து கொடுக்கவில்லை ஹிதாயத் அல்லாவுடைய கையிலே ஆனால் ஹிதாயத்துடைய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது வாஸ்தவம் வஹ்ஷி ஈவான் கொண்டு விட்டார் ரசூருல்லாவுடைய மதிரிசுக்கு வருகிறார் ரசூருல்லா பார்க்கிறார்கள் தெரிந்து விழுகிறது இவர்தான் வஹ்ஷி என்று ஹல் தஸ்தத்தியோ அன் தரீப் அஷை பார்த்து சூருல்லா கேட்கிறார்கள் ஈமான் கொண்டது மிக சந்தோஷம் அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் நீங்கள் ஈமான் கொண்டது மிக சந்தோஷம் ஆனால் என்னுடைய சிறிய தந்தையை பற்றி நினைவு வருகிறது உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆகையினாலே கேட்கிறார்கள் ஹல் தஸ்தத்தியோ அன் தரீப் கொஞ்சம் என்னுடைய எனக்கு முன்னாலே வராமல் மறைந்திருக்க முடியுமா உங்களாலே மறைந்திருங்கள் என்று கூட சொல்லவில்லையே மறைந்திருக்க முடியுமா என்று கேட்டார்கள் அதன் பிறகு அதன் பிறகு ஹபை வஷி எத்தனை தடவை ரசூலுடைய மஜிலிசுக்கு வந்தாலும் சல்லல்லா அலை செல்லம் ரசூலுல்லாவுக்கு பின்னால் தான் உட்காருவது வழக்கம் முன்னாலே வந்து உட்காருவதில்லை ஏனென்றால் ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு மனவேதனை அந்த வசிக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் தடுத்தவர்கள் யாரும் இல்லை தடுப்பவர்கள் யாரும் இல்லை அபூலகவுக்கு அல்லாஹ் மறுத்து விட்டால் ஹிதாயத்தை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை அல்லாஹும் அலா மானியலிமா அசை வலா மாசியலிமா மனாத் நீ கொடுத்தால் தடுப்பவர்கள் இல்லை நீ தடுத்தால் எடுப்பவர்கள் இல்லை கொடுப்பவனும் நீயே எடுப்பவனும் நீயே எனவே சோதர்களே இந்த உலகத்திலே யாரை பற்றி தவறாக நினைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை தவறை திருத்துவதற்கு உரிமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது சொல்ல வேண்டும் சொல்ல முடியாவிட்டால் கடைசி பட்சம் மனதில் வெறுக்க வேண்டும் அதுவெல்லாம் சரி ஆனால் அவருடைய தவறை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை குறிப்பாக தாய்மார்களிடத்திலே நான் கேட்கிறேன் மார்க்கம் என்ன சொல்லுகிறது மார்க்கம் அடிப்படை சொல்லுகிறது நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை திருத்துங்கள் உங்களுடைய எழுச்சி உங்களுடைய உணர்ச்சி உங்களுடைய செயல் உங்களுடைய ஆமால் எல்லாம் அந்த எண்ணத்திலிருந்து தானே உற்பத்தி ஆகிறது எண்ணத்தை திருத்துங்கள் எனவே மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணக்கூடாது இன்ன எண்ணங்களிலே சிலது பாவம் என்று அல்லா சொல்லுகிறான் எண்ணுவதே பாவம் தாய்மார்களே மற்றவர்களை பற்றி தவறாக நினைப்பது கூட பாவம் தவறே இருந்தாலும் கூட அதை பற்றி தவறாக நினைப்பது பாவம் ஏன் என்ன வேலை உங்களுக்கு அவரை பற்றி நீங்கள் ஏன் நினைக்க வேண்டும் ஹுஸ்னுத் தன்னி மின் ஹுஸ்னிலே பாதத்தி சொன்னார்கள் மற்றவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்வது இவாதத்துகளிலே அழகானது என்று சொன்னார்கள் இருக்கிறதா இன்றைக்கு இருக்கிறதா இன்றைக்கு மற்றவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் சோதர்களை என்னை பொறுத்து நான் சொல்லுகிறேன் யாரை பார்த்தாலும் அவருடைய குறைதான் கண்ணுக்கு தெரிகிறது ஏன் ஒருத்த கண்ணாடியில மோத்த பார்த்தானா ஒரு ஹபஷி நீக்ரோ நிறமும் கருப்பு உதடும் அசிங்கம் மூக்கும் அசிங்கம் கண்ணு அசிங்கம் அவன் பார்த்தானா கண்ணாடியில பார்த்துட்டு சொன்னானா இவன் முகம் தான் அதுல தெரியுது அசிங்கமா இருந்துச்சு அவன் சொன்னானா நீ இப்படி அசிங்கமா இருக்கிறதுனால தான் உன்ன ரோட்ல போட்டு போயிட்டாங்க அது ரோட்ல கிடைச்சு கண்ணாடி ஒரு துண்டு இவன் சொன்னா நீ அசி பார்த்துட்டு சொன்னா நீ அசிங்கமா இருக்கிறதுனால தான் உன்னை ரோட்ல போட்டு போயிட்டாங்க அடே கண்ணாடி அசிங்கமாக இல்லை நீ அசிங்கமாக இருக்கிறாய் அதுதான் கண்ணாடியிலே தெரிகிறது அதே போல யாரை பார்த்தாவது நமக்கு கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் அவர் எப்படிங்க ஆடே அந்த ஆளை தெரியாதுங்களா இனி ஆரம்பிச்சா அவரை பத்தி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவார் அவர் செய்த நல்லதெல்லாம் மறந்து போகும் சோதர்களே நாலு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யார பத்தி அஞ்சாவது நபரை பத்தி அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் உலகத்துல சின்ன சின்ன காரியங்களும் கூட இதுல ஒருத்தருக்கு அவசர வேலை வந்துருச்சு அவர் எந்திரிச்சு போனார் நான் அவசரமா போகணும் பையனை டாக்டர் கொண்டு போகணும் அவர் போன உடனே இந்த மூணு பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா இந்த ஆளை பத்தி பேசுறாங்க இந்த ஆளு தெரியாதா இவர் என்ன செய்தார் தெரியாதான் இப்ப அதுல அடுத்த ஆள் மூணாவது ஆள் அவர் எந்திரிச்சு போனார் எனக்கு வீட்டுல சீக்கிரம் வேலை இருக்குன்னு அப்ப ரெண்டு பேரும் யார பத்தி பேசுவாங்க இந்த போன ஆளை பத்தி சோதர்களை யாரையுமே நம்புவதற்கு இல்லை உலகத்தில் இனி கடைசியா ஒரு ஆளா உட்கார்ந்துட்டா அவன் பேச மாட்டான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் அந்த போன மூணு பேரும் தவறானவன் என்ன பாவ தண்ணி ஈஸ்முன் தண்ணி மீன் ஹசனில் நல்ல எண்ணம் வைப்பது பெரிய இபாதத் சகோதரர்களே அடுத்தவர்களை பத்தி நல்லதாக நினைக்க வேண்டும் தவறு உலகத்தில் இல்லாதவர்கள் யார் தவறு செய்யாத மனிதர்கள் பிறந்திருக்கிறார்களா தவறு எல்லாமே செய்கிறவர்கள் தான் இன்னும் நான் தொழுது கொண்டே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய தொழுகையினுடைய அந்தரங்கம் என்ன என்று எனக்கு என்ன தெரியும் தயாரத்துடைய நாளையிலே அல்லாஹ் என்றைக்கு நம்மை பார்த்து இதோ சொர்க்கத்துடைய கதவு திறந்திருக்கிறது நீ உள்ளே போய் என்று சொல்லுவானோ அன்றைக்குத்தான் நல்லவர்கள் என்று தீர்ப்பு கிடைக்குமே தவிர அதுவரை இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று தங்களை பற்றி தீர்ப்பு செய்து கொள்ளவே முடியாது அல்லாஹ் கயாமத்திலே பார்த்து நீ செய்த அமல்கள் தலையிலிருந்து கால் வரை அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் இன் லா அல்லாஹ்வுடைய இவைகளுக்கு நீ ஷுக்ர் செய்யவில்லை எனவே நரகத்திற்கு போய் என்று சொல்லிவிட்டால் யுகப்பலா வஜீஹி ஃபின்னார் நான் நினைக்கிறேன் அந்த மிஷ்கா ஷெரீஃபிலும் மற்ற கிதாபுகளிலும் இருக்கிற ரிவாயத் இருக்கிறதே மூன்று பேர் முதல் முதலாக கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட நரகத்திலே தள்ளப்படுவார்கள் சகோதரர்களை நாம் நினைக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் அல்லாஹிற்கு முன்னாலே நாம் என்ன ஆகப் போகிறோம் அதற்கு அபூஹுரையார் ரலியல்லாஹு தஆலா இந்த ரிவாயத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு தடவை சொல்ல ஆரம்பித்தார்கள் மயக்கம் மறைந்து கீழே விழுந்து விட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு தண்ணீர் தெளித்து அவர்களை விசாரப்படுத்தினார்கள் மறுபடி சொல்ல ஆரம்பித்தார்கள் மறுபடி விட்டு விழுந்து விட்டார்கள் மூன்றாவது தடவை இதே போல நான்காவது தடவையில் தான் இந்த ரிவாயத்தை அவர்களாலே சொல்ல முடிந்தது என்ன ரிவாயத்தது யூதா கொண்டு வரப்படுவார் ஒரு ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார் இதே போல ஒரு தர்மகர்த்தா இதே போல ஒரு அல்லாஹுடைய பாதையிலே உயிர் துறந்தவர் ஷயீத் மூன்று பேரும் அல்லாஹுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுவார்கள் ஒரு தர்மகர்த்தா ஏராளமாக தான தர்மங்கள் செய்திருக்கிறார் அவர் அல்லாவுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுவார் நீ உலகத்திலே என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் தர்மகர்த்தா சொல்லுவார் யா அல்லா நீ எனக்கு கொடுத்த நியமத்துகள் ஏராளம் அத்தனையும் உன்னுடைய பாதையிலே நான் செலவு செய்தேன் ஏழைகளுக்கு கொடுத்தேன் அள்ளி அள்ளி கொடுத்தேன் வாரி வாரி கொடுத்தேன் அவர் சொல்லுவார் அல்லாஹ் சொல்லுவான் கதத்தை நீ பொய் சொன்னாய் என்ன போய் நீ உலகத்தே கொடுத்தாய் ஆனால் உன்னை மக்கள் தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய் அது உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்லி யுகப்பான அவஜீகி பின்னால் அவரை முகம் கூப்பரை இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளப்படும் சோதர்களே உலகத்திலே அவர் தர்மகர்த்தா தான் இதே போல ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார் நான் உனக்கு இல்மு கொடுத்தேனே அந்த இல்மை கொண்டு என்ன செய்தாய் ஆலிம் அவர் சொல்லுவார் அந்த இல்மை கொண்டு நான் இரவு பகலாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தேன் போதித்துக் கொண்டே இருந்தேன் இல்மை பரத்துவதுதான் இல்மை பரத்துவதுதான் என்னுடைய பணியாக இருந்தது என்று சொல்லுவார் அல்லாஹ் சொல்லுவான் கதத்தடி போய் சொன்னார் உன்னை மக்கள் மிகப்பெரிய அரியர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னை மேதாவி என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ அந்த வேலையை செய்தாயே தவிர உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக செய்தாயே தவிர உன்னுடைய பேருக்கு புகழுக்காக செய்தாயே தவிர எனக்காக நீ செய்யவில்லை என்று சொல்லி சோழர்களே அல்ல என்னையும் பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆலிம்களை பாதுகாக்க வேண்டும் யுகப்பால் இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே செல்லப்படுவார் இழுத்துக் கொண்டு போய் என்று சொன்னால் கையை பிடித்தல்ல ஹதீசிலே இருக்கிறது யுகப்பாலா வஜீகி முகம் குப்புற இதே போல ஷஹீதுடைய காரியமும் எனவே சோதர்களே எந்த காரியமானாலும் மற்றவர்களை பற்றி தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களை நல்லதாக நினைக்க பழக வேண்டும் சில குணங்கள் சில பேருக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த கூடுதல் குறைவுகளை எல்லாம் மன்னித்து விட்டு தாய்மார்களே சோதரிகளே எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே பார்க்க வேண்டும் நல்லதையே கேட்க வேண்டும் எங்கே இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி உண்மையிலே மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறானே மனிதன் சாதாரணமான ஒரு பொருள் அல்ல நமக்கு தெரியாது நம்முடைய காலம் என்னவோ குறைவு குலக்கல் இன்சானும் தாயிஃபா மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அது வாஸ்தவம் ஆனால் வழக்கக்கரம்னா பனியாதம் பனியாதமுக்கு நாம் கராமத்து கொடுத்திருக்கிறோம் சங்கையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறோம் இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லாத மரியாதை தான் இருக்கிறது இந்த உலகத்திலே எதற்குமே இல்லாத மரியாதை தான் இருக்கிறது மலக்குகளை விட கூட மனிதர் ஒரு வகையில் மேற்பட்டவன் என்று சொல்லலாம் தாராளமாக ஏனென்றால் லா அல்லாஹ் அலிமா அமரகும் அல்லாஹ் என்ன ஏவினாலும் அதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் மாறு செய்ய தெரியாது மாறு செய்ய அவர்களுக்கு தெரியாது ஆசையே அவர்களுக்கு வராது மிருகங்கள் இருக்கின்றன அவைகளுக்கு ஆறாவது அறிவே கிடையாது அவைகளுக்கு அஞ்சு நேரம் தொழுவது கடமை இல்லை அவைகளுக்கு மனிதாபிமானத்துடனே எந்த அதாவது நடந்து கொள்ள வேண்டும் என்று எதுவும் கடமை இல்லை அது எங்காவது செல்லும் என்னவாவது சாப்பிடும் என்ன வேண்டுமானாலும் செய்யும் எது எதனோடு வேண்டுமானாலும் சேரும் ஆனால் மனிதர்களுக்கு அல்ல அறிவையும் கொடுத்திருக்கிறான் ஆசையும் கொடுத்திருக்கிறான் தன்னுடைய அறிவை கொண்டு ஆசையை அடக்கிவிட்டால் மலக்குகளை விட உயர்ந்து விடுகிறான் தன்னுடைய ஆசை அறிவை அடக்கிவிட்டால் மிருகத்தை விட கெடுகிட்டவனாக ஆகிவிடும் எனவே சோதர்களே தாய்மார்களே அல்ல அறிவு தந்திருக்கிறான் இந்த அறிவை பிரயோகப்படுத்தி மனிதன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டியது எப்படி என்று சொன்னால் இந்த உலகம் மிக விசாலமானது ஐநூறு கோடி வருஷ ஒளி தொலை தூரம் ஐநூறு கோடி வருஷ ஒளி தொலை தூரம் பார்க்கப்படுகிறது என்று தூரதிருஷ்டி கண்ணாடிகளின் மூலமாக மிகப்பெரிய விசாலமான கண்ணாடிகளின் மூலமாக ஒளியாண்டுகள் ஐநூறு கோடி ஒளியாண்டு ஒளி இருக்கிறதே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் ஒரு நிமிஷத்திற்கு செல்லுகிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் இந்த வேகத்திலே ஐநூறு கோடி மைல் என்றால் எவ்வளவு தூரம் என்று கணக்கு போடுங்கள் இந்த கேலக்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த சூரியனை தவிர ஏராளமான சூரியன்கள் இருக்கின்றன ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஆக பக்கத்திலே இருக்கிற நிலவுக்குத்தான் சென்று வந்தார்களே தவிர அதற்கப்பாலே இதுவரை போக முடியவில்லை செவ்வாய்க்கு போக முயற்சி நடக்கிறது ஆனால் போவார்களா இல்லையா தெரியாது சந்திரனுக்குத்தான் போய் வந்தார்கள் ஆறு தடவை போய் வந்தார்கள் ஒரு தடவை அப்போலோ பதினொன்று சந்திரனை இறங்குவதற்கு நம்முடைய ரூபாயிலே எண்பது ஆயிரம் கோடி ரூபாய் செலவானது எண்பதனாயிரம் கோடி ரூபாய் செலவாகி ஒரு அப்போலோ பதினொன்று சந்திரனை போய் இறங்கி வந்தது இது போல ஆறு தடவை போய் வந்தார்கள் ஆனால் போய் வந்த பிறகு புரிந்து விட்டது போவது தவறு என்று புரிந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு போகவே இல்லை யாருமே தொண்ணூத்தி ஒன்பது வரப்போகிறது ஏனென்றால் அங்கே காற்று இல்லை தண்ணீர் இல்லை கால் வைத்தால் நிற்க முடியாது இன்னும் மனிதன் சொல்ல போனால் எழுபது கிலோ இருக்கிற மனிதன் அந்த சந்திரனுக்கு போய்விட்டால் அங்கே அதனுடைய ஈர்ப்பு சக்தி குறைவின் காரணத்தினாலே பத்து கிலோ தான் இருப்பான் அறுபது கிலோ இருக்கிற மனிதன் பத்து கிலோ இருப்பான் ஆறில் ஒரு பங்கு அதனால கால வச்சு அப்படியே ஆடுவான் என குறைஞ்சு போயிட்டா என்ன ஆடுவான் இவனை நிக்க வைக்கிறதுக்கே ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டியது வரும் இனி காத்து கொண்டு போகணும் சோதரர்களே இது ஆக பக்கத்திலே இருக்கிற நம்முடைய சந்திரன் அதற்கப்பாலே செவ்வாய் நிப்டியூன் புளோட்டோ இந்த ஒரு கோலத்துக்கு அப்பாலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற எண்பது கோலங்கள் இருக்கின்றன எண்பது சூரியங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சூரிய குடும்பங்கள் நான் இருக்கிற ஒரு பூமி சின்னது ஆனாலும் மகா வலிமை உள்ளது சிறியதுதான் ஆனாலும் மகா வலிமை உள்ளது மனிதன் சிறியவன் தான் ஆனாலும் மகா வலிமை உள்ளவன் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு யானையின் மீது ஏறிக்கொண்டு மனிதன் ஓட்டிக்கொண்டு போகிறானே யானை என்ன சாதாரணமானதா இச்சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே உங்களுக்கு ஓர் அன்பு வேண்டுகோள் உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்குமிடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்ராஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் தான் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five உங்களுடைய ஆணைக்கிணங்க விருப்பத்திருக்கிறாங்க ஏதோ சில வார்த்தைகள் அல்லாஹ் தௌஃபிக் தருகிற முறையிலே சொல்ல விரும்புகிறேன் எதை சொல்லுவேனோ அதை நானும் எதை கேட்பீர்களோ அதை நீங்களும் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபிக் தர வேண்டும் சோதர்களை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு உருதுவிலோ ஹிந்துவிலோ ஹிந்தியிலோ ஆவ் ஜாவ் என்று கூட சொல்ல தெரியாதவர்கள் கூட இருக்கிறார்கள் ஆனால் கூட அவர்கள் ஹிந்தி பாட்டு போட்டு கேட்பதுண்டு என்ன விளங்குகிறது ரசிக்க வேண்டும் அவ்வளவுதான் இதே போல பாடலை ரசிப்பதற்கு கேட்பது போல பயானையும் ரசிப்பதற்கு கேட்பவர்கள் மட்டுமல்ல பேசுபவர்களும் இருக்கிறார் வெறும் ரசிப்பதற்கில்லை சகோதரர்களை நம்முடைய பேச்சு நம்முடைய பொன்னான நேரங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வயது நீண்ட இல்லை நமக்கு தெரிவது என்னவோ அப்படி தெரிகிறது நான் அடிக்கடி நினைப்பதும் உண்டு சொல்லுவதும் உண்டு சாதாரணமாக அறுபது எழுபது வயதான பிறகு சொல்லும் போது நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது பேசிட்டு இருக்கும்போது சொல்ல நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது எப்பங்க இருந்தீங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு முந்தையா சின்ன பையனா எப்ப இருந்திருப்போம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நாற்பது வருஷத்துக்கு முன்னால அறுபது வருஷத்துக்கு முன்னால ஆக மொத்தத்தில் வயசு ஒன்றும் மிக நீளம் இல்லை வயது ஆமார் உம்மத்தி மாபைன சித்தி சபையின அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில சராசரி வயது இருக்கும் என்று சொன்னார்கள் அதை விடவும் இந்த காலத்திலே சராசரி ஐம்பத்தி தான் இந்தியர்களுக்கு வயது இந்த நிலையில யாருக்காவது எண்பத்தி இருந்தால் இதையும் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு ஏனென்றால் இவைகள் எல்லாம் யாபகத்தில் இருந்து வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக எனக்குமாக வேண்டும் எல்லோருக்குமாக வேண்டும் என்பதற்காக ஒரு ஊருக்கு போகும்போது ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார்கள் இவரை பார்த்துக்கங்க என்னங்கன்னு கேட்டா பக்கத்துல சொல்லல அவரு அவர் போன பிறகு சொன்னார் இவருக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆச்சுங்க என்னங்க சொல்றீங்க எண்பத்தி ஏழு வயசு ஆச்சு என்ன எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கிறது தான் அதிசயமே தவிர அதுக்கு முந்தி மௌத்தா இருக்கணும் அவரு இப்ப எண்பத்தி ஏழு வரைக்கும் அவர் இருக்கிறார் அதுதான் அதிசயம் அவர் வயதை சொல்லி அறிமுகப்படுத்துறார் என்ன சொல்லுகிறார் எப்பவோ மௌத்தாக வேண்டிய ஆளு இன்னும் இருக்கிறார் பாருங்க சொல்றார் சகோதரர்களை இறப்பது அதிசயம் அல்ல இருப்பதுதான் அதிசயம் இருப்பது அதிசயம் அல்ல இறப்பது அதிசயம் என்று எதையுமே அதிசயம் என்று சொல்ல முடியாது அல்லாஹ் வைக்கிற வரை இந்த உலகத்திலே இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுவை புரிந்து வாழ வேண்டும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய எந்த கோடியிலே அவர்கள் பிறந்திருந்தாலும் எந்த துருவத்திலே அவர்கள் இருந்தாலும் இந்தியாவிலே இருக்கட்டும் இங்கிலாந்திலே இருக்கட்டும் இத்தாலியிலே இருக்கட்டும் இலங்கையிலே இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும் அல்லாஹுவை புரிந்து வாழ வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாய்மார்களும் கவனமாக கேட்க வேண்டும் பாதல் விவேகம் உள்ளவர்கள் யார் புத்தி கூர்மை உள்ளவர்கள் யார் நல்ல புத்திசாலிகள் யார் என்று சொல்லும் போது சொல்லும்போது சொன்னார்கள் அல் கைகிசு அல் கையிஸ் என்ற வார்த்தைக்கு வெறும் புத்திசாலி என்று சொன்னால் போதாது வெறும் விவேகி என்று சொன்னால் போதாது அறிஞர் என்றோ பேரறிஞர் என்றோ மேதை என்றோ சொன்னால் போதாது இதை எல்லாத்தையும் விட எல்லாவற்றினுடைய அந்தரங்கத்தை ஆராய்ச்சி செய்து அறிந்து கொண்டு தன்னுடைய அறிவிலே இருத்தி வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய விவேகி யார் என்று சொன்னால் மன் தான நப்சகு முதல் விஷயம் சொன்னார்கள் தன்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் யார் அடுத்து சொன்னார்கள் வாமில் அலிமா பாதல் மவுத் மவுத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்வார்களே அவர்கள் ஒன்று தன்னை புரிய வேண்டும் பிறகு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு அமல் செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய சரியர் முதலிலே நான் யார் சோதர்களை நாம் என்ன இப்படியே முழு முழுசாக வானத்திலிருந்து இறங்கி விட்டோமா அல்லது பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தோமா இந்த உலகத்திலே ஹசரத் ஆதமலை இஸ்லாமை தவிர ஆதமலை இஸ்லாமுக்கு பிறகு பிறந்த ஒன்றிரண்டு பேரை தவிர சகோதரர்களை சொல்லுவதற்கு கூச்சப்பட வேண்டிய இடம் அல்லவா அது ஏதாவது ராஜபாட்டையிலா வந்தோம் இந்த உலகத்திலே பிறந்தோமே வாய் வழியாக பிறந்தவர்கள் இருக்கிறார்களா காது வழியாக பிறந்தவர்கள் இருக்கிறார்களா எந்த வழியாக வந்தீர்கள் இந்த உலகத்திற்கு சட்டசபை வழியாகவா பாராளுமன்றம் வழியாகவா பக்கிங்ஹாம் அரண்மனை வழியாகவா வெள்ளை மாளிகை வழியாகவா பிந்து வெளியாகிற வழியிலே வந்தீர்கள் அல்லவா நானும் வந்தேன் நீங்களும் வந்தீர்கள் எதிரே அதிசயம் இல்லை அப்படி பிறந்த பொழுது வெறும் நிர்வாணமாக பிறந்தோமே ஏதாவது கோமணம் கட்டுவதற்கு யாராவது கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்களா இந்த உலகத்திலே வெறும் மேனியாக பிறந்தார்கள் சோதர்களை அப்பொழுது அந்த அது பிறந்த உடனே இன்று எந்த பெயர் வேண்டுமானாலும் சொல்லி அழைக்கலாம் வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது விளங்கும் பெயர் ஒன்று இருக்கிறது ஜனங்களாலே புகழப்படுவதற்காக சொல்லப்படுகிற பெயரும் இருக்கிறது எப்படியோ இருக்கட்டும் ஆனால் வைக்கும் போதே பெயர் என்று சொன்ன உடனே யாபகம் வருகிறது எங்கோ ஒரு கிதாபிலே பார்த்தேன் அல் அஸ்மா தன்சிலும் சமா அல் அஸ்மா தன்சிலும் சமா பெயர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றன ஒருவருக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெயர் எதிர்பாராமல் வைக்கப்படுவதில்லை அந்த பெயருக்கு என்ன அர்த்தமோ அதற்குரிய நபராக அவர் இன்ஷால்ல விளங்குவார் ஆகையினால் தான் அவருக்கு அந்த பெயர் சூட்டப்படுகிறது சூட்டுகிறவருக்கு தெரியாது என்ன நாமகரணம் செய்கிறாரோ அவருக்கு தெரியாது ஏன் இந்த பெயர் வைக்கிறோம் என்று அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார் அப்துல் காதர் என்று பெயர் வைக்கிறார் முகமது ஹுசைன் என்று பெயர் வைக்கிறார் என்று சொன்னால் பெயர் வைக்கும் போது தெரியாது ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பெயர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றன அந்த பெயருக்கேற்ற தன்மைகள் அவரிடத்திலே இருக்கும் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஏதாவது தடை இருந்திருக்கும் அவ்வளவுதான் அநேகமாக இருக்கும் ஆகையினால பெயர் வைக்கும் போதே நல்ல பெயரா வைக்கணும் நல்ல பெயரா வைக்கணும் அந்த நல்ல பெயராகவே கூப்பிடணும் கடைசி வரை நல்ல பெயரே நினைச்சிருக்கணும் சேத்துக்கார் சேத்துக்கார்னு கூப்பிட்டார் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் லைட் போயிருச்சு அப்ப வெளியே நின்றவர் என் பக்கத்துல மௌல்வி அவர் வாசல்ல நின்று வீட்டுக்குள்ள கூப்பிடுறார் சேத்துக்கார் சேத்துக்கார் என்ன சேத்துக்கார் விளங்கலன்னு சொன்ன அப்புறம் தான் சொன்னார் ஷேக் அப்துல் காதர் அது எங்கே இருக்கிறது இது எங்கே இருக்கிறது இதே போல மோல் காரும் இருக்கிறதாம் முகமது அப்துல் காதர் அது மோல் கார் இது சேத் கார் மையத்துக்கார் மையத்துக்கார் அது வேற மையத்திலே கூப்பிடுறாங்க நம்ம மதுரசாவில் ஒரு பையன் இப்போ ஓதிக்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மேலப்பாளையம் எப்படி ஊருங்க கூப்பிடுறதே மையத்தின் கூப்பிடுறான் அட என்னப்பா மையத்தின் கூப்பிடுறீங்க கூப்பிட்டு அடிப்பேன்னு சொல்லலாம் பிறகு அவங்க தனிமையில கூப்பிடுறது மையத்தை தான் அவர் அதை ஒத்துக்கிறார் முஹீத்தீன் அப்துல் காதர் அவர் பேர் மையத்துக்கார் மையத்தினே கூப்பிடுறாங்க சோதர்களே நான் உண்டு பெயர் வைக்கும் போது நல்ல பெயரா ஷேக் அப்துல் காதர் நல்ல பெயர் என்பதிலே சந்தேகம் இல்லை மஹீத்தீன் அப்துல் காதர் நல்ல பெயர் என்பதிலே சந்தேகம் இல்லை இதெல்லாம் ஆட்சேபனைக்குரிய பெயர் அல்ல ஆனாலும் கூட கூப்பிடும் போது மாற்றுவார்களே அப்படிப்பட்ட பெயரை வைத்து சிரமப்பட வேண்டியது தேவைதானா என்னுடைய பெயரை பற்றி கூட நான் நினைப்பது உண்டு ஆனால் பெரியார்களுடைய பெயர் என்று வைத்து வைத்திருக்கிறார்கள் நல்ல பெயர் தான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் கூப்பிடுவர்கள் யாரும் ஹலீல் அகமது என்று கூப்பிட மாட்டார்கள் காலே அரபியிலே இல்லை தமிழிலே இல்லை அரபியில் தான் இருக்கிறது கலீல் என்று தான் சொல்லுவார்கள் கலீல் என்று சொன்னால் அர்த்தம் மாறிவிடுகிறது கலீல் என்று யார் கூப்பிடுவார்கள் மதுரசாக்களிலே மாணவர்கள் சொல்லும் போது கூட அரபி படிப்பார்கள் ஹா எங்கிருந்து வருகிறது எல்லாம் சொல்லுவார்கள் தொண்டையிலிருந்து வருகிறது நெஞ்சிலிருந்து வருகிறது இதெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் சொல்லும் போது எந்த அஜரத்து சொன்னார் கலீல் அஜரத்து சொன்னார் இப்ப பேரை மாத்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இல்லை அதனால நான் மாத்தல இல்லையானா சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா மாத்தியே இருப்பேன் வேண்டாம் இந்த வம்பு அதனால நான் எங்கேயாவது பேர் வைக்க சொன்னா பேர் வைக்க கூப்பிட்டா பொதுவான நான் போறதில்லை எனக்கு பேரு தெரியாது போறதில்லை அப்படி எங்கேயாவது போய் நிர்பந்தம் மாட்டிக்கிட்டா அல்லது எங்க வீட்டுல குழந்தைகள் பிறந்து பேர் வைக்க வேண்டிய அவசியம் வந்துட்டால் அப்ப நான் அநேகமாக யோசிப்பேன் பேர் கூப்பிடும் போது மாறக்கூடாது உவைஸ் அனஸ் அதனால மத்த பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லல பேர் கூப்பிடும் போது முடிஞ்ச வரைக்கும் மாத்தக்கூடாது வெறும் அனஸ் கூப்பிடும் போது அனஸ் தமிழ் எழுதினால அனஸ் தான் உவைஸ் இதே மாதிரி என் பேரனுக்கு பேர் வச்சிருக்கிறேன் உசாமா புதுசா தெரியுதுன்னு சொல்லலாம் ஆனா சஹாபாக்களுடைய பெயர் சொல்லுங்க இது போல அமீன் இது போல எத்தனையோ பெயர்கள் இனி சாது இருக்கிறது அரபியிலே வருவதே தமிழ் அரபி அது தமிழில வருவதே இல்லை எத்தனையோ வார்த்தைகள் அதன் காரணமாக கூட சஹாபாக்குடைய பெயர் நபிமார்களுடைய பெயர் அஹபுல் அஸ்மாயில் அல்லாஹி அப்துல்லா அப்து ரஹ்மான் அல்லாவுக்கு மிகப்பிரியமான பெயர் முதலிலே அப்துல்லா அப்து ரஹ்மான் அப்துல் காதர் அப்துல் குத்தூஸ் இதெல்லாம் முதலிலே பிறகு நபிமார்களுடைய பெயர்கள் மிர்காத் மிர்காத் மிர்காத்துல் மஃபாத்திகளே இது சம்பந்தமாக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது முதலே அல்லாஹனுடைய அடிமை என்று துணிக்கக்கூடிய பெயர்கள் பிறகு நபிமார்களுடைய பெயர்கள் இதற்கடுத்து நாம் சொன்னால் சஹாபாக்குடைய பெயர்கள் நாதாக்குடைய பெயர்கள் மேதைகளுடைய பெயர்கள் எது கூப்பிடுவதற்கு சிரமம் இல்லாமல் சுருக்காமல் இருப்பார்களோ அப்படி வைத்தால் நல்லது ஆக பெயர் வைப்பது இருக்கிறது அல்லாஸ்மா தன்சிலுமே சமா நான் சொல்லிக் கொண்டு வந்தேன் இந்த உலகத்திலே பிறக்கும் போது பெயரோடு பிறக்கவில்லை யார் பெயரோடு பிறந்தவர்கள் பெயர் நாமம் இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் பிறந்தவர்கள் தான் அத்தனை பேரும் பெயர் இல்லை ஒரே பெயர் தான் எங்கே குழந்தை பிறந்தாலும் அது முதலமைச்சருக்கு பிறந்தாலும் சரி இரண்டாவது அமைச்சருக்கு பிறந்தாலும் சரி மூன்றாவது அமைச்சருக்கு பிறந்தாலும் சரி தோட்டிக்கு பிறந்தாலும் சரி தொண்டமானுக்கு பிறந்தாலும் சரி அரசருக்கு பிறந்தாலும் சரி அடிமைக்கு பிறந்தாலும் சரி அந்த அந்த பிறந்த உடனே அதற்கு பெயர் குழந்தை சகோதரர்களை குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தோம் எனக்கும் பெயர் குழந்தைதான் உங்களுக்கும் பெயர் குழந்தைதான் இதுல யாருக்கும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியதில்லையே குழந்தை இறந்த பிறகோ பிறக்கும்போது பெயர் குழந்தை இறந்து விட்டோம் நானே இறக்கிறேன் நீங்கள் இருங்கள் அல்லாஹ் ஹயாத்து நீளமாக தரட்டும் ஆனால் இறப்பு என்ற காரணத்தினால இறப்பு வராது அல்லது மூப்பு வந்துதான் இறப்பு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை இளமையிலும் இறக்கலாம் மூப்பிலும் இறக்கலாம் அல்லாஹ் நாடிய நேரத்திலே இறப்பு எனக்கு வந்துவிட்டது இப்பொழுது என்னை பார்க்க வீட்டுக்கு வருகிறார்கள் என்ன சொல்லிக் கொண்டு வருவார்கள் நான் மையத்தை பார்க்க போகிறேன் ஜனாசாவை பார்க்க போகிறேன் ஜனாசா கொண்டு போய் விட்டார்களா ஜனாசா தொழுகை நடந்து விட்டதா பிறக்கும் போது குழந்தை இறக்கும் போது இறந்த பிறகு ஜனாசா இடையிலே உனக்கு என்ன பெருமை இடையிலே உனக்கு என்ன அகம்பாவம் சோதர்களே அல்லாஹ் அடியார்களாக இருங்கள் என்று சொல்லுகிறான் எனவேதான் குரானுடைய ஆரம்பமே அதுதான் தொழுகையினுடைய அத்தனை ரக்காயத்திலும் எந்த புகழும் இல்லை எனக்கும் இல்லை புகழுக்குரியவன் ஒரே ஒருவன் தான் அலஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் சோதரர்களே தொழுகையிலே ஒவ்வொரு ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு அர்த்தம் ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு தடவை தக்பீர் பொழுது மனிதன் நினைக்க வேண்டும் எனக்கு எந்த புகழுமே இல்லை நான் புகழ் புகழுக்குரியவன் இல்லை நான் பெருமைக்குரியவன் இல்லை புகழ் அல்லாவிற்கு தான் குழந்தையாக பிறந்து மையத்தாக ஆகப் போகிறோம் சரி குழந்தையாக பிறந்த உடனே எதிலே சுற்றி வைப்பார்கள் பிறந்த உடனே சவாரி போடுவார்களா பிறந்த உடனே ஷர்ட் போடுவார்களா பிறந்த உடனே பெட்டிஸ் போடுவார்களா பிறந்த உடனே ஜுப்பா போடுவார்களா பிறந்த உடனே ஒரு துணியிலே சுற்றி வைத்திருப்பார்கள் பிறப்பதற்கு முன்னே எங்களுடைய ஊர்களிலே இங்கே உள்ள பழக்கம் அப்படித்தான் இருக்க வேண்டும் பிறக்குவதற்கு முந்தையே தேடி வைத்திருப்பார்கள் பழைய துணிகள் தேடி வைத்திருப்பார்கள் பழைய லுங்கிகளோ பழைய சேலைகளோ தேடி வைத்திருப்பார்கள் அந்த துணியிலே தான் சுற்றி வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அது பீசார் செய்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்தில் என்ன கழிக்குமோ தெரியாது துணி அசிங்கமாக கொண்டே இருக்கும் எனவே அந்த துணியிலே சுற்றி வைத்திருப்பார்கள் ஒரு நாளெல்லாம் சேர்ந்த துணியை மறுநாள் கருவி வைத்திருப்பார்கள் மடித்து மடித்து வைத்திருப்பார்கள் அந்த துணிக்கு எங்களுடைய ஊரிலே பெயரே பி துணி என்று பெயர் பி துணியிலே பிறந்து கபன் துணியிலே போகப் போகிறோம் குழந்தையாக பிறந்து மையத்தாக ஆக போகிறோம் இதற்கிடையிலே கொஞ்ச காலம் அல்லாஹ் தந்திருக்கிறான் தந்திருக்கிற காலம் எவ்வளவு என்று தெரியாது பேசுகிற காலத்தை பற்றி என்னுடைய அருமையான நண்பர் சலாஹுதீன் அலிம் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள் நீண்ட நேரம் பேசியவர்கள் உங்களுக்கு பிடித்தது எது என்று கேட்டார் அப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது இன்னொரு பேச்சாளர் நீண்ட நேரம் பேசிவிட்டு கடைசியில சொன்னாராம் நான் ரொம்ப நீண்ட நேரம் பேசிட்ட போல இருக்கு அசல்ல கையில கடியாரம் இல்ல வாட்ச் இல்ல அதனால பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அதனால வாட்ச் பார்க்க முடியல அதனால நான் டைம் பார்க்காதனால பேசிட்டேன் முன்னால இருந்தவர் சொன்னாராம் அட வாட்ச் பார்க்க முடியல பின்னால திரும்பி காலண்டராவது இல்ல தேதிய மாறிடுச்சு நேத்து பேச ஆரம்பிச்சாலு சோதரி அவர்கள் சொல்லும் போது நான் நினைத்தேன் சுருக்கமாக பேசுவது என்பது பேச்சிலே பெரிய கலை எப்படி சாப்பிடுவதிலே சுருக்கம் இருக்க வேண்டுமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே சொன்னார்கள் அந்த காலத்தினுடைய சாப்பாடு விதங்கள் நேரம் இருந்தால் சொல்லுகிறேன் ஆனால் நன்றாக சாப்பிடுவார்கள் நன்றாக வேலையும் செய்தார்கள் ஒரு ஆடு முழுதாக முழுதாக அதை வேக வைத்து அப்படியே உட்கார்ந்து மூன்று நான்கு பேர் கூட சேர்ந்து சாப்பிடுவார்கள் இன்றைக்கு கூட சூடான் போன்ற நாடுகளிலே பழக்கம் இருக்கிறது யாராவது ஒரு அஞ்சாறு விருந்தாளிகள் வந்து விட்டால் அரபு நாடிலே இருக்கிறவர்களுக்கு தெரியும் உடனே குதில் கபஷ் வஸ்பா ஒரு ஆட்டை பிடிச்சு அறுத்துட வேண்டியது அவ்வளவுதான் அது எவ்வளவு பெரிய ஆடு முரட்டு முரட்டாடு சாதாரண நம்மள மாதிரி மெலிஞ்சு போய் முப்பது நாற்பது ஐம்பது கிலோ அப்படி இல்ல அது ரொம்ப உயர்தரமான ஆடுகள் அதை அறுத்து முழுசா வேக வச்சு அது வயிற்றுல மட்டும் கொஞ்சம் சோறு இருக்கும் சுத்தி வர உட்கார்ந்து சாப்பிடுங்க ஆட்டை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும் இதெல்லாம் கண்கூடாக கண்டிருக்கிற காட்சிகள் அந்த காலத்திலே அப்படி சாப்பிடுகிற காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் லுக்மாத்தின் யுகிம்ன சுல்பத் உன்னுடைய முதுகெலும்பை நிலைநிறுத்தக்கூடிய சில பிடி சோறு உனக்கு போதும் என்று சொன்னார்கள் நமக்கு சோறு அவர்களுக்கு ரொட்டி முதுகெலும்பு நேராக நிற்க வேண்டும் அவ்வளவுதான் சாப்பிட வேண்டிய அளவு இருக்கிறதையெல்லாம் உள்ள அள்ளி போடணுங்கிற அவசியம் இல்லையே பைன் அபைத்த இல்ல அவ்வளவு கம்மியாக சாப்பிட்டுக் கொண்டு உன்னாலே இருக்க முடியாது என்று சொன்னால் சொல்லி தாம் சொல்லி ஷராப் சொல்லி நபஸ் இறப்பையில மூன்றில் ஒரு பகுதி உணவுக்கு மூன்றில் ஒரு பகுதி தண்ணீருக்கு மூன்றில் ஒரு பகுதி காற்றுக்கு மூச்சு விட்டால் அது சுருங்கி அது அமுங்குவதற்காக இறப்பையிலே மூன்றில் ஒரு பகுதி இந்த உம்மத்திலே முதல் முதலாக ஏற்பட்ட பிதாத் அதிகமாக சாப்பிடுவதுதான் இந்த உம்மத்திலே முதல் முதலாக அதிலும் சாப்பாட்டு கலையில நம்ம நாட்டை போல வல்லுநர்கள் எங்கேயும் பிறக்கல இன்னைக்கு இல்லை சாப்பாட்டு கலையில வடையில எத்தனை பகம் கண்டுபிடிச்ச தெரியுங்களா வட வேற இருக்கான் அப்புறம் நாகூருக்கு போக போனப்ப சொன்னாங்க நாகப்பட்டினத்துல நாகூர்ல வாடான்னு ஒண்ணு இருக்கான் வட ஒண்ணு வாடா ஒண்ணு இதே எத்தனை வகை ஒரு ஆங்கிலேயன் விருந்துக்கு வந்திருந்தாராம் இஃப்தார் விருந்துக்கு இது ஒரு ஃபேஷன் இந்த காலத்தில் அப்ப அங்க போண்டா வச்சிருந்தாங்க அந்த போண்டா சாப்பிடும் போது எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா இல்ல இல்ல அது என்னன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்ப போண்டா அவர் பிளந்து காமிச்சார் உள்ள உருளைக்கிழங்கு இருக்குது மேல மூடி இருக்கு கடலை மாவுல மூடி இருக்கு உள்ள உருளைக்கிழங்கு இருக்கு சாப்பிடுங்கன்னா அவர் சாப்பிட சாப்பிடறதுல பார்த்துக்கிட்டே இருந்தார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவர் சாப்பிடவே இல்லை அவர் கேட்டார் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் சாப்பிடுவேன் மேல ஒரு ஓட்ட கூட இல்ல இந்த உருளைக்கிழங்கு எப்படி உள்ள போச்சு மேல ஓட்டே இல்லை எல்லாம் மூடி இருக்கு உருளைக்கிழங்கு எப்படி உள்ள போச்சு அடையாது இந்தியர்களுக்கே தெரிந்த தந்திரம் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிப்பதான ஏதாவது கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியாது இதே போல இடியப்பத்துக்கு தலை தேடினானாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லு பிறகு சாப்பிடுறேன் இடியப்பம் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது சோதர்களே நமக்கே வந்த கலை யாரோ ஒரு சொன்னது கேட்ட ஞாபகம் நல்ல விஷயம் தான் சொன்னார் ஒரு ஜப்பான்காரன் ஒரு இங்கிலாந்துக்காரன் ஒரு தமிழ் இந்தியாக்காரன் மூணு பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தாங்களாம் அப்ப ஜப்பான்காரன் சொன்னானா இங்க இங்கிலாந்துக்காரன் சொன்னானா எங்க நாட்டுல ஒரு விமானம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் வானத்தையே தொட்டுக்கிட்டு பறக்கும் அப்ப இவன் ரெண்டு பேரும் கேட்டா அட தொட்டுக்கிட்டு பிறந்தா நெருப்பு பிடிச்சிருமே அப்படின்னு இல்ல இல்ல தொட்டுக்கிட்டுன்னு சொன்னா வானத்துக்கிட்ட போயிரும் கொஞ்சம் கீழே ஓஹோ சரி ஜப்பான்காரன் சொன்னா எங்க நாட்டுல கப்பல் கண்டுபிடிச்சிருக்கிறோம் கடல்ல உள்ள போய் பூமியை தொட்டுக்கிட்டு போகணும் அவன் சொன்னா அது எப்படி தொட்டுக்கிட்டு போனா அது நெருப்பு பிடிச்சிருந்தானே அவன் சொன்னா இல்ல இல்ல கொஞ்சம் மேலே இந்தியாக்காரன் சொன்னா நாங்க மூக்கால சாப்பிடுறது கண்டுபிடிச்சிருக்கிறோம் எப்படி நான் கேட்டான் அடே மூக்காலையில கொஞ்சம் கீழே அவ்வளவுதான் மூக்காலைனா மூக்காலையே இல்ல கொஞ்சம் கீழே அதான் என்ன இருக்கு அதுதான் தெரியும் சகோதரர்களே முகலாயர்கள் கண்டுபிடித்த மாதிரி பாதுஷா ஜாங்கிரி அத்தனையும் உருது பெயர்கள் அத்தனையும் குஷ்கா குருமா சட்னி அத்தனை உருது பெயர்கள் முகலாயர்கள் கண்டுபிடித்தது உலகத்திற்கு யார் யாரோ என்னென்னவோ கண்டுபிடித்துக் கொடுத்தார்கள் கான்காடி வானம் அவன் கண்டுபிடித்துக் கொடுத்தான் ஆனால் சட்னி கண்டுபிடித்து கொடுத்தது நாம் தான் அதற்கு பேரே பாருங்க குஷ்கா குஷ்கா குஷ்க் என்று சொன்னால் பாரசியில காய்ந்தது என்று அர்த்தம் என்ன ஊத்தி அதை காய வச்சு ஆக்குறது அதுக்கு பேர் குஷ்கா குருமா அதுவும் பாரசி தான் பாரசி வார்த்தை உருது வார்த்தை ஒரு தடவை ஒரு வைசராய்க்கு ஒரு முகலாயர் காலத்தில் உள்ளவர் விருந்து கொடுத்தாராம் சாப்பிட போய் உட்கார்ந்தா அந்த அந்த காலத்திலும் டேபிள் சேர் போட்டு சாப்பிட பழக்கம் டைனிங் டேபிள் டைனிங் டேபிளில் போய் அழகான டைனிங் டேபிள் அதில் போய் உட்கார்ந்து விட்டார் வைசராய் அவரை சேர்ந்தவர்கள் எல்லாம் சாப்பாடு வரும் என்று பார்த்தால் சாப்பாடே வரல கடைசியில விருந்து கொடுத்தவர் வந்தார் என்ன சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டார் டேபிள் தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே வரல எல்லாம் மேல கீழே பார்த்தாங்க சொன்னார் அந்த டேபிளே கேக் தான் ஒரு கேக்க தான் டேபிளாக செய்து வச்சிருக்கு அதை பிச்சு சாப்பிட வேண்டியதுதான் இப்படியெல்லாம் செய்ய தெரிந்தவர்கள் நாம் தானே தவிர உலகத்திலே யாரும் இல்லை எனவேதான் சொன்னார்கள் சூலுல்லாய் சல்லா அலிசலம் சாப்பாட்டை குறையுங்கள் தமிழ்ல நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க அலிம்சா சொன்ன மாதிரி அலிம்சா பேச்சு எடுபடாது ஆனா டாக்டர் கூப்பிட்டு முதல்ல சொல்லுவா டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்ப கேட்பாங்க இங்கிலீஷ்ல சொன்னா கேட்பாங்க அரபியில தமிழ்ல சொன்னா அது என்ன சாப்பாடு குறைக்கிறது அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க ஆனால் டாக்டர்கள் இப்ப சொல்ற முதல் வேலையை தான் டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க இப்ப டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க டாக்டர் சொன்ன பிறகு விளங்குது என்னன்னு சொல்லி நான் டயட்ல இருக்கிறேன் எல்லாரும் பேசுகிறாங்க நான் டயட்ல இருக்கிறேன் கொலஸ்ட்ரால் வந்தா டயட் சுகர் வந்தா டயட் சால்ட் வந்தா டயட் கேன்சர் வந்தா டயட் என்ன வந்தாலும் அட்டாக் வந்தா ஹார்ட் அட்டாக் வந்தா டயட் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் டயட் கண்ட்ரோல் செய்தாக எதை கொண்டு போய் சாப்பிட மாட்டேன் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன் கொஞ்சமாக சாப்பிட முடியாது என்று சொன்னால் முதுகெலும்பு இருக்கிற அளவுக்கு தான் சாப்பிட வேண்டும் இல்லை உனக்கு முடியாது என்று சொன்னால் இறப்பையிலே மூன்று ஒரு பங்குக்கு சாப்பாடு இறப்பையில மூணு ஒரு பங்கு தண்ணி இறப்பையில மூணு ஒரு பங்கு மூச்சு விட்டா இடம் வேணதுக்காக மூணு ஒரு பங்கு இப்போ சில பேர் பார்த்தா சாப்பாடு வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல பார்த்ததுல எனக்கு தெரியாது சில இடங்கள்ல விருதுகள்ல அங்க இங்க பார்க்கும்போது அப்படியே இந்த சுவத்துக்கு காரை எடுத்து அப்புவாங்க பாருங்க சிமெண்ட் கரண்டியில கொத்தனார் அப்புவார் பாருங்க அது மாதிரி அப்படியே பிரியாணி எடுத்து அப்படி வச்சார் அப்படி எடுத்தார் வச்சார் எடுத்தார் வச்சார் எங்க போச்சுன்னு தெரியாது ரசூல்லா சொல்றாங்க இறப்பையில மூணு நூறு பங்கு அவர் சொல்றாரு ஆமாங்க நான் மூணு நூறு பங்கு தான் சாப்பிடுறேன் அசல்ல மூணு நூறு பங்குன்னு சொல்றதா இருந்தா மொத்த இறப்பை எவ்வளவுன்னு தெரியணும் அது தெரியல மூணு நூறு பங்கு எப்படி தெரியும் இந்த டியூப் லைட்ல மூணு நூறு பங்குன்னு சொன்னோம் டியூப் லைட் எத்தனை அடின்னு தெரியும் நாலு அடி இருந்தா மூணுல ஒரு பங்கு ஒன்னு ஒன்னுங்கில் மூணுன்னு சொல்லலாம் இது எத்தனை அடின்னு தெரியலன்னா மூணுல ஒரு பங்கு எப்படி சொல்றது இப்ப நம்ம இறப்ப எவ்வளவு பிடிக்கும் என்ன அளவு பிடிக்கும் சோதர்களை சாதாரணமாக நடுத்தரமான சராசரி மனிதர்களுடைய இறப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்னிலிருந்து ஒன்னே கால் லிட்டர் பிடிக்கும் இறப்பு அவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்கு இதுக்கு கீழே முப்பது அடி நீள குடல் இருக்கு முப்பது அடி நீள குடல் இருக்கு கல்லீரல் இருக்கு மண்ணீரல் இருக்கு நுரையீரல் இருக்கு ஹார்ட் இருக்கு இதெல்லாம் இடையில ஒரு சின்ன இறப்பு இருக்கு இதுக்கு இவ்வளவு அள்ளி போட்டா என்ன ஆகும் புளிச்சி எப்ப வராம என்ன எப்ப வரும் விடிய விடிய நெஞ்செறியாம வேற என்ன எரியும் ரசூலுல்லாவுக்கு அங்க நெஞ்சு எரியுது நீங்க சாப்பிடறத பார்த்து ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்குமிடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன்னிக்கவும் இப்பணி தொடர துவா செய்ய வேண்டுகிறோம் சும்மா மனுஷன் கீழே கிடந்து அவன் மேல ஒரு கால வச்சு மிதிச்சிடணும் அப்ப பாக்கணும் எலும்பு எத்தனை இருக்குதுன்னு என்ன முடியாது அப்படி ஆயிரும் சில சமயத்துல யானைக்கு மதம் பிடிச்சுதான் என்ன ஆகுது ஆனால் நீங்க சென்று பாருங்கள் எங்கே யானை வளர்க்கிறார்களோ நம்ம சில இடங்கள்ல ஏதோ ஒன்னு ரெண்டு யானை இருக்கும் நீலகிரியிலே நான் பார்த்திருக்கிறேன் முதுமலையிலே ஏராளமான யானைகள் வைத்திருக்கிறார்கள் அது தினமும் கூலிக்கு அனுப்புகிறார்கள் அது போய் மலைகளிலிருந்து மரங்களை எல்லாம் தூக்கிக் கொண்டு வருகிறது அந்த யானை பாகர்கள் இருக்கிறார்களே சாதாரண புதவர்கள் பழங்குடியினர் சாதாரண தொதவர்கள் எதுவுமே தெரியாது ஒரு தடவை அந்த யானையில மேல உட்கார்ந்தது மேல பத்து பேர் உட்கார்ற மாதிரி ஒரு தொட்டி செஞ்சு வச்சு எலிபென்ட் ரைடு காட்டுக்குள்ள போகிற மிருகங்களை பாக்குறது அப்படி போகும்போது நான் அந்த தொதவன்ட்ட கேட்டேன் நீ எப்படி யானை ஓட்டுற எல்லாம் கேட்டேன் அப்ப அவன் அந்த அங்குசம் எல்லாம் காமிச்சான் அதெல்லாம் காமிச்சு அவன் கடைசியா சொன்னா ரெண்டு காதுக்கு கீழே ரெண்டு கால் வச்சிருக்கான் யானையுடைய பெரிய பெரிய ரெண்டு காது அதுக்கு கீழே ரெண்டு கால் வச்சிருக்கான் அவன் சொல்றான் இந்த ஒரு கால் எக்ஸ்லேட்டர் ஒரு கால் பிரேக்குங்கிறான் ஒரு கால் அமைச்சனா வேகமா போகுமா யானை இன்னொரு கால் அமைச்சர மெதுவாயிருமா உன்னுடைய காலாலே அதற்கு எக்ஸிலேட்டும் பிரேக்கரும் உண்டாக்குற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே இது மனிதனுடைய உடல் வலிமையால் இல்ல மனிதனுடைய அறிவு திறனாலே பணியாகும் ஆனால் அதே நேரத்தில் இதையும் நான் சொல்லுவதுண்டு இதையெல்லாம் பிடித்து கூடுகளிலே அடைத்து போட்டுவிட்டு வலைகளுக்குள்ளே அடைத்து போட்டுவிட்டு கொசு வந்தால் இவன் போய் வலைக்குள்ளே படுத்துக் கொள்ளுகிறான் அந்த மாமிருகங்களை எல்லாம் வலைக்குள்ளே போட்டவன் கொசு வந்த பிறகு அந்த கொசுவை பிடித்து வலைக்குள்ளே போடுவதில்லை இவன் போய் வலைக்குள்ளே படுத்துக் கொள்ளுகிறான் இதை விட அதிசயம் என்னவென்று சொன்னால் எந்த வலைக்குள்ளே எந்த பிராணி இருக்கிறதோ அந்த பேர் புலி இருந்தால் அது புலி வலை கரடி இருந்தால் கரடி வலை அதிலே சிங்கம் இருந்தால் சிங்க வலை உள்ளே மனிதன் இருந்தால் அது என்ன சகோதரர்களே மனித வலைன்னு சொல்லுங்க தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதற்கு கொசு வலை என்று பெயர் வைக்கிறேன் இல்லை என்றால் வேறொன்றும் இல்லை சோதர்கள் இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொன்றும் ஞாபகம் வருகிறது சமீபத்திலே சிலோனுக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு கடற்கரை கொழும்புக்கு அந்த பக்கம் போகும்போது அந்த கடற்கரையில ஒருவர் ஜூ நடத்துகிறார் தனியார் தனி ஒருவர் அல்லாவுடைய கிருபை தபலி வேலையிலே மிக அதிகம் ஈடுபட்டவர் அவர் ஒரு ஜூ நடத்துகிறார் அவர் எப்படியோ சிறு குழந்தையிலிருந்தே மிருகங்களை கையிலே வைத்து பழக்கி இருக்கிறார் நிறைய மிருகங்கள் சிங்கம் சிங்கத்தினுடைய குட்டி மலைப்பாம்பு முதலை இன்னும் ஏராளமான கரடி ஏராளமான மிருகங்கள் எல்லா மிருகத்தையும் இங்க சூரிய கிரகணம் பிடிச்சிட்டு உங்களுக்கு யாவும் இருக்கு இருபத்தி நாலு ஆகஸ்ட் நினைக்கிறேன் அன்றைக்கு காலையில தான் நாங்க அங்க போயிருக்கிறோம் அந்த ஜூ பாக்குறதுக்காக காலையில ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி சுமாருக்கு அங்க போனோம் சூரிய கிரகணம் எட்டு எட்டரை மணி பத்து மணியோட ஒன்பது மணியோட முடிஞ்சிருச்சு அப்ப போகும்போது அவர் தமிழக வேலையில ஈடுபட்டவரான காரணத்தினால எங்களை புரிந்து கொண்டு சாதாரணமாக வெளிநாட்டுக்காரர்களுக்கு நூறு ரூபாய் சார்ஜ் என்று சொன்னால் கூட நாங்கள் சார்ஜ் கொடுத்தோம் வேண்டாம் என்று சொல்லி எங்களை உள்ளே அழைத்துக் கொண்டு போனார் அவருடைய அசிஸ்டன்ட் இருந்தாங்க போனா எல்லா மிருகத்தையும் தொட்டு பார்க்கலாம் எல்லாம் கூட்டுக்குள்ள போட்டு இல்ல வெளியே கட்டி இருக்கு சிங்கம் வெளியே கட்டி இருக்கு சிங்கம் போட்ட மூணு வருஷத்தை குட்டி வெளியே இருக்கு ரெண்டு குட்டி அதுக்கு பிறகு இப்போ போட்ட மூணு மாச குட்டி மூணு குட்டி வெளியே இருக்கு மூணு மாச குட்டி எடுத்து நம்ம கையில கொடுத்தார் இந்தாங்க புடிங்க வாங்கி வச்சுக்கலாம் தடவி கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஒண்ணும் செய்யாது பயக்காதீங்க அங்க இருக்கிறவங்களும் தொடர்றதுக்கு பயக்கணும் அதை பார்த்தா ஆனால் பெரிய சிங்கத்தையும் சரி சாதாரணமாக தடவி கொடுக்கலாம் இப்படி சிங்கத்தை பிறகு சொன்னாங்க இந்த கரடி இருக்குதே இதுக்கு நீங்க இந்த மாதிரி பாட்டில்ல பால் வச்சு ஸ்டாப் போட்டு கொடுத்தா குடிக்கும் சொன்னாங்க சரின்னு உடனே பக்கத்துல போய் பால் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்டாப் போட்டு கரடி கொடுத்தா அது அப்படியே ஒரே உறிஞ்சில பூரா பாலையும் குடிச்சிருச்சு கரடி பறவைகளிலே உறிஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரே பிராணி உறிஞ்சி தண்ணீரை உறிஞ்சி கொடுக்க குடிக்கக்கூடிய ஒரு பிராணி புறா ஒன்றுதான் இப்பொழுது மிருகங்களிலே பார்த்தோம் கரடி ஸ்டாப் போட்டு குடிக்கிறது பால் பிறகு அந்த கரடியை வெளியே அவிழ்த்து விட்டு அதோடு கட்டி பொருளுகிறார் அவர் கூப்பிடுறார் வாங்க நீங்களும் விளையாடுங்க விளையாடலான் இருக்கு ஆனா என்ன ஆகுமோ தெரியாது இப்படி நாங்க தொட்டு பார்த்துக்கிட்டே போனோம் முதலை காண்பித்தார் ஒரு பெரிய முதலை இந்த டேபிளை விட இன்னொரு பங்கு நீளம் இருக்கும் அவ்வளவு பெரிய முதலை டேபிள் மேலே வச்சிருக்கிறார் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் முதலையை தொட்டு பாருங்கன்னு சொல்றார் பார்த்தா கரடு முரடாக இருக்கிற அதனுடைய உடல் தொட்டால் மிருதுவாக இருக்கிறது பார்த்தால் கரடு முரடாக இருக்கிற அதனுடைய உடல் தொட்டால் மிருதுவாக இருக்கிறது பிறகு வாயை திறந்து காமிச்சார் கொஞ்சம் கையை உள்ள விட்டு பாருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லுங்க சொல்லுங்க எதுங்க இந்த வம்பு நீங்களே விழுங்க அவர் சொன்னார் முதலைக்கு நாக்கு இல்ல பாருங்கன்னு சொன்னார் அப்பதான் எங்களுக்கு யாபம் வந்துச்சு மூணாவது சுமரால சலாஹதி அதிரத்தை எனக்கு மேல நாலாவது சுமரா அஞ்சாவது சுமரா ஓதும் போது நான் நாலு ஓதுறேன் இந்த காலத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாலம் ஒரு வருஷ வித்தியாசத்துல ஓதணும் என்னை விட மூத்தவர் என்னை விட மூதறிஞர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எங்களுக்கு இடையில இறுக்கமான சிநேகிதம் ஆனாலும் அது விட்டு போய் ரொம்ப காலமாகிவிட்டது புதுப்பித்துக் கொண்டோம் அவர் அந்த காலத்திலே படிக்கும் போது முதலை மட்டும் மேல் தாடை அசைக்கும் உலகத்திலே எல்லா பிராணிகளும் கீழ்த்தாடை அசைக்கும் தின்சாஹு எனக்கு புற யாபகத்தில் இல்ல தின்சாஹ் அரபியில முதலை முதலை மேல்தாடை அசைக்கும் நம்மள கீழ்த்தாடை தான் அசைப்போம் மேல்தாடை அசைக்க மாட்டோம் சாப்பிடும் போது குடிக்கும் போதெல்லாம் தின்னும் போது இதே போல எல்லா பிராணியும் கீழ்த்தாடை அசைக்கும் முதலை மட்டும் மேல் தாடை அசைக்கும் என்று படித்திருந்தோம் அது யாபகத்துக்கு வந்தது ஏன் என்று பார்த்தால் முதலைக்கு நாக்கே இல்லை அப்படியே முழுங்கி விடுகிறது நம்ம சகோதரர் ஒருத்தர் சொல்லுவார் மனிதன் இயற்கைக்கு மாற்றம் செய்யறதுனாலதான் இந்த வியாதி எல்லாம் வருது எந்த மாட்டுக்காவது கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டாங்களா கொஞ்சம் பார்வை குறைஞ்சிருச்சு ரெண்டு பவர் போடுங்க மூணு பவர் போடுங்க எந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு போட வேண்டிய தேவை வந்துச்சா அதுக்கு தேவையே வராது ஏன் காரணம் என்ன அது அன்றைக்கு ஆதமலை சிலாங்காலத்தில் இருந்த மாடு ஆடு குதிரை கொக்கு நாய் பூனை நரி அதெல்லாம் எப்படி இருந்துச்சா இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு அதுல எல்லாம் ஒண்ணு மாத்த இல்ல அப்படியே தான் இருக்கு அதனால அதுக்கு எந்த வித தேவையும் இல்லை நமக்குத்தான் தேவையில்லா வருது காரணம் இயற்கைக்கு மாற்றம் செய்த காரணத்தினாலே பிறக்கும் போதே ஏழு பவரோடு குழந்தை பிறக்கிறது சோதர்களே பிறக்கும் போதே ஏழு பவரோடு குழந்தை பிறக்கிறது நான் அடிக்கடி நினைப்பதுண்டு இந்த குழந்தையினுடைய பார்வை குறைந்ததற்கு காரணம் தகப்பன் செய்த தவறு இன்றைக்கு ஏராளமான குழந்தைகள் பிறந்த உடனே தெரியாது டீச்சர் போன உடனே அங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது போர்டு காமிச்சா அந்த குழந்தை முடிக்கும் அப்பதான் டீச்சர் சொல்லி விடுவாங்க கொஞ்சம் குழந்தைக்கு கண் டெஸ்ட் பண்ணுங்க பார்த்தா ஏழு பவர் எட்டு பவர் பத்து பவர் என்னங்க ஆச்சு ஏன் இப்படி பார்வை குறைஞ்சிச்சு வலது சிறுள்ளி அபிஹி தாய் தந்தையினுடைய ரகசியம் தான் குழந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாய் தந்தையினுடைய தவறுகளாகத்தான் குழந்தைகள் பிறக்கின்றன எனவே அந்த ஜூவிற்கு நாங்கள் போன பொழுது இப்படி எல்லா மிருகங்களையும் பார்த்தோமே அப்படி யானையும் அல்லாஹுத்தால அடக்கி வைத்திருக்கிற சக்தி அது மட்டுமல்ல சிங்கம் புலி கரடி அவைகளோடு விளையாடுகிறார் மலைப்பாம்பை அள்ளி கொண்டு வந்து அப்படியே கொடுத்தான் எத்தனை கிலோண்டா அவர் சொன்னார் ஒரு மலைப்பாம்பு அவர் சொன்னார் முன்னூறு கிலோ அவர் தூக்க முடியாம தூக்கி தூக்கி பழகி இருக்கிறார் நமக்கு முதல்ல வேண்டவே வேண்டாங்க இந்த பாம்பு சமாச்சாரமே வேண்டாம் பாம்பு என்றால் அதிரத்து நடுங்குவார் இல்ல படையும் நடுங்கும் பாம்பென்றால் பாம்பு பார்த்தா இல்ல பாம்பு வந்தா இல்ல நல்லா சொன்னான் தமிழ்ல நல்ல புத்திசாலி பாம்பென்றால் இந்த பாம்பு போதும் ஓடிதான் கூடும் பாம்புக்கு அவ்வளவு பயம் நம்மளும் பயக்கிறதா இருந்தா கூட அவ்வளவு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்ல அதுக்காக போய் பக்கத்தில் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்ல கடிக்கணும் எழுதியிருந்தா கடிச்சிரும் இல்லைண்டா இல்லை ஆனா லாயுல் தகுல் மூமின் ஃபி மரத்தை ஒரே தவறு ரெண்டு தடவை செய்யக்கூடாது பாம்பு கடிக்கும்னு தெரியும் திரும்ப போய் பக்கத்தில் நிக்க கூடாது நம்ம சாவல சில சமயங்கள்ல பாம்பு வந்துருது எங்கிருந்தோ வந்துருது தவறி வழி தெரியாம வந்துருது அங்க குடியிருக்கிறது இல்ல வழி தெரியாம வந்துருது வந்துட்ட உடனே ஆமா பயந்து யாரும் வராம இருந்தாரு தாராளமா தாராம வந்துட்ட உடனே ஒரு நாள் நான் அநேமா லோகராசுர தொழுதுட்டு வெளியே வர்ற ஒரே சத்தம் பாம்பு பாம்பு ஒரு சமையல்காரர் உதவியாளர் பெரிய சத்தம் போட்டார் சமையல்காரர் உடனே எல்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க பார்த்தா இவ்வளவு சின்ன பாம்பு அடிச்சுட்டாங்க போயிருச்சு நான் அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டேன் இந்த பாம்பை பார்த்தா பேசாம போ இல்ல உன்னால அடிக்க முடிஞ்சா அடி பாம்புன்னு சத்தம் போடாத அதனால எப்படி தெரியும் சொன்னா ரூம் பூரா பாம்பா தெரியும் இவனுக்கு இங்க ஒரு பாம்பு பார்த்ததுனால ரூம் பூரா பாம்பா தெரியும் ராவு பூரா பாம்பா தெரியும் வந்தது ஒரு பாம்பு தப்பி தவறி இன்னொரு வாட்ச்மேன் இருந்தார் அவர் ஓடி வந்தார் தெரியுது சொன்னாரு இன்னைக்கு கேட்ல ஒரு பாம்பு பெரிய பாம்பு போச்சு கேட்ல ஒரு பாம்பு போச்சு அவர் வந்து சொன்னார் நான் சொன்ன அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியான பிராணி நான் சொன்னேன் அது பாருங்க நம்ம வளர்த்துற பாம்பு எப்போ அப்படி வரும் போகும் நீங்க ஒண்ணு கண்டுக்கிறாதீங்க அப்படிங்கிற ஆதரத்தின் போயிட்டாரு ஏன்னா இவரு போய் எல்லாத்திலும் சொல்லுவாரு இனி எல்லா பையனெல்லாம் பயந்துக்குவாங்க பாம்பு வந்துருச்சு பாம்பு வந்தா அடிக்க வேண்டியது ஆனா சோதர்களை அதுக்கு இவ்வளவு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை பாம்பென்றால் நடுங்கணுமா பாம்பென்றால் படையே நடுங்கணுமா அவ்வளவு இல்லை அந்த ஜூல பார்த்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் வந்து ஒவ்வொன்னே தொட்டு தொட்டு அவர்கள் அதில் படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சி உண்மையிலே அதிசயத்தக்கதாக இருந்தது நான் எதற்கு சொல்ல வந்தேன் மனிதனை அல்லா பலகீனமாக படைத்தாலும் மக வலிமை உள்ளவனாக படைத்திருக்கிறான் எனவே இந்த உலகத்தை நிர்வகிக்கிற சக்தி மனிதனுக்குத்தான் அல்லா கொடுத்திருக்கிறான் எனவே நான் சொல்ல வருகிறேன் மனிதர்களே இந்த உலகத்திலே வானமாகட்டும் பூமியாகட்டும் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் இந்த கோலங்களாகட்டும் காடுகளாகட்டும் காடுகளிலே இருக்கிற ஜீவன்களாகட்டும் மலைகளாகட்டும் மரங்களாகட்டும் திடர்களாகட்டும் கடல்களாகட்டும் கடல்களிலே இருக்கிற மட்டங்களாகட்டும் மீன்களாகட்டும் கடலிலே இருக்கிற திமிங்கலம் தான் உலகத்திலேயே பெரிய பிராணி திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்கிறதே அது ஒரு யானைக்கு சமம் ஒரு திமிங்கலத்தினுடைய நாக்கு மட்டும் ஒரு யானைக்கு சமம் என்றால் திமிங்கலம் எவ்வளவு பெரியது இப்பொழுதும் பார்க்க வேண்டுமானால் தஞ்சாவூர் மியூசியத்திலே அந்த அரண்மனையில ஒரு திமிங்கலம் வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய எழுப்பு கூடு வைக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே லோடு ஏற்றிய ஒரு லாரி உள்ளே போகலாம் இப்பொழுதும் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் செத்து சுருங்கி போன பிறகு இவ்வளவு பெரிய எலும்பு கூடு இருந்தா உண்மையிலே அது ஹயாத்தா இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும் இப்படிப்பட்ட மிருகங்கள் ஆகட்டும் ஆனால் இந்த உலகத்துடைய இயக்கம் அனைத்திலும் மனிதனை அல்லாஹுத்தால கல்பாக வைத்திருக்கிறான் எப்படி மனிதனுக்கு கல்பு அடிப்படையோ அசலோ அதே போல இந்த உலகத்திற்கு மனிதன் அசல் மனிதனுடைய கல்வி கெட்டு போய்விட்டால் உடல் கெட்டு போய்விடும் மனிதனுடைய ஹார்ட்னுடைய இயக்கம் கெட்டு போய்விட்டால் உடலுடைய இயக்கம் கெட்டு போய்விடும் அதனால டாக்டர் போய் சார் மூணு நாளா ஒரே முழங்கால் வலி அப்படின்ற உடனே இவன் போய் சொன்னான் டாக்டர் முழங்கால் வலி சார் அவர் ஸ்டெராஸ்கோப் எடுத்து இங்க வச்சு பார்த்தார் அவன் சொன்னா சார் இங்க வைங்க அவர் ஸ்டெராஸ்கோப் எடுத்து இங்க வச்சு பார்த்தார் நெஞ்சில அவன் சொன்னா வலி இங்க இல்லைங்க இங்க இங்க வைங்கன்னு சொன்னான் சோதரர்கள் எந்த பாகம் வலித்தாலும் அதற்கும் இதயத்திற்கு சம்பந்தம் இருக்கிறது மனிதனுடைய எந்த உறுப்பு கெட்டாலும் அதற்கும் இதயத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது இதே போல மனிதனுடைய எந்த குணம் கெட்டாலும் அதற்கும் இதயத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது இதயம் கெட்டால் எல்லாம் கேடும் இதயம் சீர்பட்டால் எல்லாம் சீர்படும் இதயம் தான் அடிப்படை மனிதனுக்கு இதயம் அடிப்படை இந்த உலகத்திற்கு மனிதன் அடிப்படை இந்த உலகத்திற்கு மனிதன் அடிப்படை மனிதன் சரியாக இருந்தால் முழு உலகமும் சரியாக இருக்கும் மனிதன் கெட்டு போனால் முழு உலகமும் கெட்டு போய்விடும் அதீசிலே வருகிறது அத்தன் நம்மிரிஹா நல்ல காரியம் செய்கிறவர்களுக்கு அல்லாஹின் பக்கம் அழைக்கிறவர்களுக்கு அல்லாஹுவின் மக்களை இணைக்கிறவர்களுக்கு மனிதர்களுக்கு நல்லதை போதிக்கிறார்களே அவர்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு துவா செய்கிறது எதுவரை தெரியுமா எதுவரை எது துவா செய்கிறது தெரியுமா எந்த பிராணி வரை துவா செய்கிறது தெரியுமா சொன்னார்கள் கடலில் இருக்கிற மீன் மட்டுமல்ல புத்தில் இருக்கிற எறும்பு கூட இந்த மனிதனுக்காக துவா செய்கிறது ஏன் சோதரர்களே மனிதன் நல்லவராக இருந்தால் அதற்காக எறும்பு துவா செய்ய வேண்டிய அவசியம் என்ன மனிதன் நல்லவராக இருந்தால் தான் இந்த உலகத்திலே மழை சரியாக பெய்யும் வெயில் சரியாக அடிக்கும் காலாகாலத்திலே இயங்க வேண்டியவர்கள் இயங்கும் உலகம் சீராக இருக்கும் உலகம் சீராக இருந்தால் தான் எறும்புக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் மனிதன் கெட்டால் எறும்பும் கெடும் எனவே மனிதனுடைய அந்தஸ்து இருக்கிறது இந்த உலகத்திற்கு இதயத்தை போல எனவே மனிதர்களை சீர்படுத்த முயலுங்கள் என்று சரியை சொல்லுகிறது மனிதர்களை ஒழுங்காக்க முயலுங்கள் அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற தன்மை உள்ளவனாக இருக்கட்டும் லட்சாதிபதி இல்லை கோடீஸ்வரனாக இருந்து கூட அவன் தன்னுடையதை கொடுக்கிறான் சின்ன மீனை போடுகிறான் பெரிய மீனை பிடிப்பதற்கு என்று சொன்னால் அவனை குணசாலி என்று சொல்ல முடியாது தர்மகர்த்தா என்று சொல்ல முடியாது சோதர்களே மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய தன்மை மற்றவர்களை நல்லவர்களாக நினைத்து மகிழக்கூடிய தன்மை மற்றவர்களுக்கு அழித்து திருப்திப்படுகிற தன்மை மற்றவர்கள் நன்றாக வாழுவதை பார்த்து ஆனால் இன்றைய உலகம் சோதர்களே நல்லா இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னவோ இருக்குதுன்னா நல்லா இருந்தா என்னவோ இருக்கு என்னவா இருக்கும் இவருடைய கற்பனை என்னவெல்லாம் போகுமோ அதெல்லாம் சொல்லுவார் சரி கெட்டு போனா இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அடை நல்லா இருந்தாலும் சும்மா விட மாட்டான் கெட்டு போனாலும் சும்மா இருக்குமா என்னதான் செய்யலாம் சோழர்களே இந்த உலகத்தினுடைய போங்கப்படி ஆனால் நாம் ஈமானுடைய அடிப்படையிலே நமக்கு ஒரு வழிதான் ஒரே ஒரு வழிதான் எல்லோரையும் அல்லாஹுடைய ஏன் நல்லவர்களாக நினைக்க முடியும் ஆயிரம் தவறு அவர் செய்திருக்கிறார் நான் ரெண்டே தவறுதான் செய்திருக்கிறேன் நான் எப்படி அவர் எப்படி நல்லவராக முடியும் என்று சொன்னால் தவறு செய்தோமோ இல்லையோ கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் என்ன சொல்லுவான் அல்லாஹ் யாருடைய இதை ஏற்றுக்கொள்வான் யாருடைய இதை மறுத்து விடுவான் யாரை ஒப்புக்கொண்டு சொர்க்கத்திற்கு அனுப்புவான் யாரை மறுத்து நரகத்திற்கு அனுப்புவான் தெரியாதே என்றைக்கு கயாமத்தினுடைய தீர்ப்பு வருகிறதோ அன்றைக்குத்தான் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல முடியுமே தவிர இல்லாதவரை யாரை பற்றியும் கெட்டவர்களாக நினைப்பதற்கு உரிமை இல்லை யாரை பற்றியும் தவறாக நினைப்பதற்கு உரிமை இல்லை எனவே மனிதர்களை சரியாக்க வேண்டும் மனிதர்களுடைய குணங்களை சரியாக்க வேண்டும் முழு உலக மனித சமுதாயத்திற்கு சரியத்து கொடுக்கிற அழைப்பு இதுதான் மனிதர்களை சரியாக்குங்கள் மசிதுக்கு ஐந்து நேரம் அழைக்கப்படுகிறது எதற்காக தாய்மார்களே பாங்கு சத்தம் கேட்டவுடனே முசல்லா விரித்து தக்பீர் கட்டி அல்லாவிற்கு முன்னாலே நில்லுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது எதற்காக அல்லாவிற்கு முன்னாலே நின்றால்தான் மனிதனுக்கு தான் யார் என்று புரியும் நான் அவனுடைய அடிமை இந்த உலகத்திலே நான் வாழுகிற காலம் கொஞ்சம் என்னுடைய எஜமான் அல்ல என்னுடைய ரொப்பு அல்ல என்னை பார படைத்தவன் அல்ல என்னை பராமரிக்கிறவன் அல்ல என்னை பாதுகாக்கிறவன் அல்ல நானாக எதையும் செய்யவில்லை நானாக எதையும் செய்யவில்லை ஒரு நிமிடத்திற்கு பதினாறு தடவை மூச்சு விடுகிறோமே யார் மூச்சு விட வைப்பது அநேகமான பேருக்கு படித்துத்தான் தெரியுமே தவிர நான் விடுகிற மூச்சு எத்தனை என்று நான் எண்ணவில்லை ஆனால் பதினாறு அல்லது பதினேழு தடவை மூச்சு விடுகிறோம் யார் அந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட வைக்கிறவர்கள் யார் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா சரி கண் இமைக்கிறதை அதை இமைக்கச் செய்தவர்கள் யார் காது கேட்கிறதை அதை கேட்கச் செய்தவன் யார் أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون எதற்காக தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றிய பிறகு அல்லாஹு தாலா பார்வையும் கேள்வியும் சிந்திக்கிற இதயத்தையும் தந்தானே எதற்காக அல்லாஹுவை நினைப்பதற்காக எனவே தாய்மார்களே நாம் சரியாகுவோமையானால் எல்லாம் சரி ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் தங்களை சரிபடுத்த முயலாமல் வெளியே உள்ள பொருட்களை விட்டு என்னுடைய வீடு அழகாக இருக்கிறதால் நான் நினைக்கிறேன் நான் அழகாகி விட்டேன் என்று என் வீடு பாத்தீங்களா இப்படி இருக்கு அதனால என் வீடு அழகா இருக்கு நான் நான் என் வீடல்ல நான் சகோதரர்கள் என்னுடைய ஷர்ட் அழகாக இருக்கிறது என்னுடைய ஜுப்பா அழகாக இருக்கிறது அதனால் நான் அழகாகி விட்டேனா என்னுடைய ஜுப்பாவா நான் என்னுடைய தொப்பியா நான் என்னுடைய கை கடிகாரமா நான் என்னுடைய காலிலே போட்டிருக்கிற செருப்போ ஷூவோ நான் இல்லையே சோதர்களே நான் என்பது யார் நான் என்று சொல்லுகிறேன் என்று நான் அழகாகி விட்டதா இல்லையா சரியத்து நமக்கு கொடுக்கிற ஒரே அழைப்பு இதுதான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து ஆகரத்தை நம்பிக்கை வைத்து நானே அழகாக்குங்கள் என்னுடைய குணத்தை என்னுடைய பார்வையை என்னுடைய சிந்தனையை என்னுடைய கேள்வியை நான் அழகாக்குவேன் என்னுடைய உலகத்திலே ஒவ்வொருவரும் தன்னை அழகாக்குவார்களே ஆனால் அந்த அழகாக்குறாங்க எந்த அழகுங்க நல்ல துணி போட்டு நல்ல நிறம் நல்ல மனம் நல்ல குணம் குணப்பட்டு இல்லை நான் இதையும் அடிக்கடி சொல்றது நல்ல பவுடர் பூசி நல்ல பவுடர் வெள்ளை நிறமான பவுடர் நல்லா எல்லாம் பூசி இங்க எல்லாம் பூசிட்டார் இங்க எல்லாம் உள்ளே எல்லாம் பூசிட்டார் இத பிரதானமான இடம் எல்லாம் பூசிட்டார் நல்ல வெள்ளை பவுடர் வெள்ளை இவர் கருப்பு பூசிட்டு இப்ப பார்த்தா வெள்ளை ஆயிட்டேன்னு சொல்லி போறார் போயிட்டு திரும்பி வந்தார் வேத்து வந்து அப்படியே உருட்டி எடுத்தா எப்படியா வரும் கருப்பா அவர் வெள்ளையான பவுடர் கருப்பாகலாமே தவிர நீங்கள் வெள்ளையாக போவதில்லை மணந்து கொண்டிருந்த பவுடர் நாரலாமே தவிர நீங்கள் மணக்க போவதில்லை சோதரி இந்த காலத்தில் அத்தர் நிறைய வைக்கிறான் ஆனா இந்த பக்கம் தடவிட்டு இந்த பக்கம் தடவும் போது இங்க இருக்கிற வாசனை முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் இந்த காலத்துல அத்தருக்கு போச்சு நம்ம மனம் மிகச்சிருச்சு அத்தருக்கு போச்சோ இல்லையா நமக்கு நம்முடைய வாடை அது என்ன வாடை தெரியாது அந்த வாடை மிகச்சிருச்சு அதனால சில பேர் அத்தர் விற்கும் போது எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா இதை தடவுங்க என்னங்க வாசம் இல்லைங்க இது இப்ப தெரியாதுங்க மூணு நாளைக்கு பிறகு மணக்கும் அதுக்குள்ள இந்த ஆள் வேற ஊருக்கு போயிருவாரு மூணு நாளைக்கு பிறகு மறக்குமா வேற என்ன செய்யறது இந்த காலத்தினுடைய அத்தனை அப்படி இருக்கு நம்முடைய நம்முடைய குணங்கள் தான் அதிலே பிரதிபலிக்கிறது சகோதரர்களே எனவே எல்லாவற்றை விட மிகப்பெரிய காரியம் மனிதன் கெட்டு போய்விட்டால் உலகமே கெட்டு போய் விடுகிறது மனிதன் தன்னை மட்டும் அழகாகிக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு நான் நன்றாகிவிட்டேன் என்று சொன்னால் சோதர்களே சாக்கடையிலே கிடக்கிற நாயும் நாய்தான் கோடி ரூபாய் மேலே படுத்திருந்தாலும் நாய் நாய்தான் அது கோடி என்ற காரணத்தினாலே அது குணம் பெற்று விடாது சகோதரர்களே சாக்கடையிலே கிடப்பதாலே அது நாரி போகாது நாய் நாய் தான் எங்கே இருந்தாலும் சரி இதே போல உயர உயர பறந்தாலும் பருந்து பறக்கிறது உயரத்திலே பருந்து வட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது அது உயரத்திலே பறக்கிற காரணத்தினாலே அது உயர்ந்ததாக ஆகிவிடுமா அதனுடைய பார்வை செத்த எலிகளின் மீது இருக்கிறது கீழே பறக்கிறது அல்லவோ உயரத்திலே அது பார்க்கிறது செத்த எலியை இதே போல இன்றைக்கு உலகத்திலே உயர பறந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பார்வை அடுத்தவர்களுடைய சொத்தின் மீது என்று சொன்னால் செத்து போன எலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற உயர பறக்கிறீர்களே உங்களுடைய நேரம் வருகிறது காத்துக் கொண்டிருங்கள் சோதர்களை உயர பறந்தால் மட்டும் போதாது குணமும் உயர்ந்ததாக ஆக வேண்டும் எண்ணமும் உயர்ந்ததாக ஆக வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையிலே அத்தனையும் உயர்ந்ததாக ஆக வேண்டும் குரானும் ஷரியத்தும் நமக்கு அதைத்தான் வழியாக சொல்லி தந்திருக்கிறது நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்கு வழி என்னவோ அதை பார்க்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு வழியிலே நான் மற்ற பொருள்களை அழகாக்கிக் கொண்டு மற்ற பொருள்களை அழகாக்கிய காரணத்தினாலே நான் அழகாகி விட்டேன் என்று நினைப்பேன் ஆனால் அது மகா தவறு எனவே குரானுடைய வழியிலே ஹதீஷனுடைய வழியிலே அதிரத்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது குரான் ஹதீஸ் தான் அடிப்படை என்று சொல்லுகிறோமே உண்மையே அதுதான் குரான் ஹதீஸுடைய வழியிலே எதுவெல்லாம் வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குரான் ஹதீஸுடைய வழியை விட்டுவிட்டு இப்பொழுது நான் சொன்னேன் பார்த்தீர்களா இன்ன கல தகுதி இன்ன கலா தகுதி இது போல குரானிலே ஏராளமான இடங்கள் இருக்கிறது இதுவும் உண்மை வழக்கம் எஸ் குரான் குரானை நாம் லேசாக்கி இருக்கிறோம் ஓதுவதற்கும் சரி அதிலிருந்து விளங்குவதற்கும் சரி லேசாக்கி இருக்கிறோம் என்பது வாஸ்தவம் அதே நேரத்திலே அதிலே ஆழிய கருத்துக்கள் இருக்கின்றன என்பதும் வாஸ்தவம் சோதர்களே தங்கம் இருக்கிறதே தங்கம் இருக்கிறது அது மிக உயர்ந்தது சந்தேகம் இல்லை ஆனா எல்லோரும் போட்டுக் கொள்ளலாம் நகை அணிந்து கொள்ளலாம் அதில் ஒன்றும் பெரிய பிரதானமான காரியம் இல்லை ஆனால் தங்கத்தை புரிவது சாதாரணமா தங்கம் என்றால் என்ன நம்ம பேருக்கு தெரியாது தங்க அவர் அப்படியே தங்கமுங்க தங்கமானவர் ஒருத்தர் பத்தி சொல்ற என்னங்க தங்கமானவர் என்ன தங்கமானவர் என்ன அர்த்தம் சோதர்களை தங்கம் இருக்கிறதே உள்ள பொருள்களிலேயே பழுதுபடாத பொருள் கெட்டு போகாத பொருள் மாறி போகாத பொருள் செகண்ட் ஹேண்ட் ஆகாத பொருள் தங்கத்துக்கு செகண்ட் ஹேண்டே கிடையாது இது சங்கர் தங்க ரெண்டாவது கையில வந்ததுனால அதுக்கு பதிப்பு குறைஞ்சிச்சுன்னு கிடையாது நம்ம சட்டை போட்டிருக்கிறோம் ஜுப்பா போட்டிருக்கிறோம் துணி வாங்கி இருக்கிறோம் நல்ல உயர்ந்த துணி மீட்டர் நூத்தி ஐம்பது ரூபா சரி ஒரு தடவை போட்டோம் ரெண்டு தடவை போட்டோம் அது இருக்கட்டுங்க துணி இருக்கட்டும் ஒரு ஷூ கடையில வாங்கணும் சமீபத்தில் ஒரு கடைக்கு போயிருங்க அவர் ஒரு ஷூ பத்தி சொன்னார் இந்த ஷூ ஆறாயிரம் ரூபாய்னு சொன்னார் ஒரு ஷூ ஆறாயிரம் ரூபாய் சரி நாம ஒரு ஷூ வாங்கினா ஐநூறு ரூபாய்க்கு வச்சுக்குவோம் வாங்கி காலில் போட்டு வந்தோம் ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அது காலுக்கு சரி வரலன்னு தெரிஞ்சிச்சு இப்ப திரும்ப அந்த கையில எடுத்துட்டு போய் அந்த ஷூ கடைக்காரத்து கொடுத்தா இது அதே ஐநூறு ரூபாய்க்கு வச்சுங்கன்னு கொடுத்தா வாங்கி வரா அதுல அடிக்காம விட்டா தேவல அதுக்கு பேர் செகண்ட் ஹேண்ட் கையில ஒரு வாட்ச் கட்டுகிறோம் திரும்ப அதை விற்றால் வெளி விலைக்கு விற்குமா அது பத்தாயிரம் பெருமான வாச்சாக இருக்கட்டும் ஒரு பத்து நாட்கள் கட்டிய பிறகு அதை விற்றால் அதற்கு அந்த விலை கிடைக்குமா ஆனால் தங்கத்திற்கு எத்தனை வருடமானாலும் சரி அதே விலை ஆனா சில சமயம் பழைய பழைய நகை கடையில கொடுத்தா கம்மி விலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுல கலந்திருக்கிற செம்புக்காக குறைக்கப்படுகிறதே தவிர அதிலே கலந்து விட்ட அழுக்குக்காக குறைக்கப்படலாமே தவிர வேறு தங்கம் பழதாகி விட்டதற்காக பழையதாகி விட்டதற்காக அதனுடைய விலை குறையவே குறையாது எனவேதான் தங்கம் சரி தங்கம் சீக்கிரம் சூடாகாது லேட் ஆகும் சூடாகிறதுக்கு ஆனா எடுத்து வச்சுட்டா உடனே ஆறிடும் மத்த பொருள் எல்லாம் அப்படி இல்லை இரும்பு சூடாறதுக்கு சூடு சீக்கிரம் சூடாயிரும் ஆறுறதுக்கு நேரம் ஆகும் சூடு சீக்கிரம் ஆயிரும் ஆறுறதுக்கு நேரம் ஆகும் தங்கம் சீக்கிரம் சூடாகாது ஆனா உடனே ஆறிடும் இதே போல மனுஷனுக்கு என்ன குணம் இருக்குன்னு சீக்கிரம் சூடாயிடக்கூடாது எதையும் கேட்டு பட்டுன்னு சூடாயிடக்கூடாது சில பேருக்கு மூக்கு மேலே கோபம் இருக்கும் எப்ப வேண்டாலும் படக்கன்னு எடுத்துக்குவாங்க கேட்ட உடனே சூடாயிருவாங்க கோபம் வந்துடும் கோபம் வந்துச்சு பிறகு ரெண்டு நாளைக்கு அந்த கோபம் இருக்கும் போகவே போகாது அப்படி இருக்கக்கூடாது கோபம் வரக்கூடாது வந்த உடனே போயிடணும் சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே உங்களுக்கு ஆனால் சீக்கிரம் ஆறிடும் இதே போல தங்கமானவர் சூடாக மாட்டார் சீக்கிரம் ஆறிடுவார் இதே போல அவர் பழசுபட மாட்டார் அவர் மாசுபட மாட்டார் அவருக்கு மறு வராது அவருக்கு துரு வராது அவர் உருவாகவே இருப்பார் அதுவரான் தங்கமானவர் தங்கத்தை புரியறது என்னவோ வாங்கறது என்னவோ லேசு நகையாக போட்டுக்கிறது என்னவோ லேசு ஆனா தங்கத்தை விளங்குறதுக்கு இன்னும் ஏராளமான தன்மை இருக்கிறது ஒரு லோடு மண் எடுத்தால் ஒரு சில கிராம் தங்கம் கிடைக்கும் அப்படிப்பட்ட பொருள் அது ஆனால் அதை விளங்குகிறவர் குறைவு ஆனால் போட்டு உபயோகிக்க முடியும் இதே போல் தான் குரான் சகோதரர்களை விளங்க முடியும் ஆனால் ஆடிய கருத்துக்கள் அதிலே ஏராளம் இருக்கிறது என்பதும் உண்மை குரானை எடுத்த உடனே நான் விளங்கிவிட்டேன் என்று சொல்லுவதோ குரான் மட்டும் போதும் நானே விளங்கிக் கொள்ளுவேன் என்று சொல்லுவதோ இது அறியாமையினுடைய இமாம் கசாலியும் மற்றவர்களும் சொல்லி இருப்பது போல எனக்கு தெரியாது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது ஒன்றிருக்கிறது தெரியாது இன்னொன்று இருக்கிறது எனக்கு தெரியாது என்பது கூட அவருக்கு தெரியாது மாறாக அவர் நினைத்து வைத்திருக்கிறார் எனக்கு தெரியும் இது டபுள் டபுள் அறியாமை ஒன்னு தெரியாம இருக்கிறது இன்னொன்னு தெரியாதுங்கிறது தெரியாது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இந்த ஐயா தகல முறக்கம் டபுள் அறியாமை அவங்களுக்கு தெரியவும் தெரியாது தெரியாதுன்னு தெரியாது என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு சோதரை சமீபத்தில் ரமதான் கழிந்தது எனக்கு அதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டேன் பிறை ஈது பிறை எப்பொழுது ஈது பிறை எப்பொழுது சூமூலிரு எத்திஹி வஸ்துருலிரு எத்திஹி தெளிவான ஹதி பிறை பார்த்தால் நோன்பு வையுங்கள் பிறை பார்த்தால் நோன்பை விடுங்கள் பிறை வானத்திலே இருந்தால் நோன்பு வையுங்கள் பிறை வானத்திலே இருந்தால் நோன்பு விடுங்கள் இல்லை சோதர்களே சில பேர் இப்படி நினைக்கிறாங்க பிற வானத்து மேகத்துக்கு பின்னால இருந்து நமக்கு தெரியலேண்டா என்ன ஆகும் கவலையே படாதீங்க பிற தெரிஞ்சா நோன்பு வைங்க பெற பார்த்தா நோன்பு வைங்க அல்லது யாராவது பார்த்தவங்க சொன்னா நோன்பு வைங்க பார்த்தவங்க சொன்னா நோன்பு விடுங்க பிற வானத்தில் இருக்குது தெரியல நீங்க நோன்பு வைக்க வேண்டாம் விடவும் வேண்டாம் நீங்கள் பிறை பார்ப்பதுதான் உங்களின் மீது நோன்பு கடமையாவதற்கு காரணம் நீங்கள் பிறை பார்ப்பதுதான் நீங்கள் நோன்பை விடுவதற்கு காரணமே தவிர பிறை இருப்பது காரணம் அல்ல தயவு செய்து சகோதரர்களை கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும் பிறை வானத்திலே இருப்பது நோன்புக்கோ ஈதுக்கோ காரணம் அல்ல பிறையை வானத்தில் இருக்கும் பிறையை நாம் பார்ப்பதுதான் நோன்புக்கும் ஈதுக்கும் காரணம் எவ்வளவுதான் அடுத்த ஊர்ல போய் கேட்கணுமா அவசியமே இல்லை ஏதோ சில சௌகரியத்துக்காக டெல்லி நியூஸ் மெட்ராஸ் நியூஸ் அந்த நியூஸ் இதெல்லாம் கேட்டு நோம்பு வைக்கிறதோ விடுறதோ தப்பில்லை என்ன அந்த பிரபாத்திருந்தா நம்மளும் செய்யலாம் தப்பில்லை இவ்வளவுதான் விஷயம் ஆனால் நமக்கு தெரியல அடுத்த ஊர்ல பிறப்பாத்த தெரியல அவங்க நோன்பு விட்டது தெரியல அவங்க ஈடு கொண்டாட தெரியல நம்ம ஊர்ல பிறப்பாக்கல நோன்பு கொண்டாட வேண்டாம் அல்ல கேட்க போறது இல்ல ஏன் நீங்க டெல்லியில நோம்பு கொண்டாடினாங்களே நீங்க ஏன் கொண்டாடலே நல்லா கேட்க போறது இல்ல ஆனா நம்ம கவர்மெண்ட் சௌகரியத்துக்காக நம்முடைய ஜனங்களுடைய சௌகரியத்துக்காக அந்த நியூஸ் கேட்டா தப்பில்லை இதுக்கு இடையில சில பேர் புகுந்து நான் அந்த அந்த அந்த அதை சென்னையில ஒருவர் எனக்கு தந்தார் அவர் இடையில புகுந்து அந்த ஒரு விளம்பரம் தந்திருக்கிறார் ஒரு நோட்டீஸ் எடுத்திருக்கிறார் ஜம்மியத்து அகில் குரான் வல் ஹதீஸ் அதுல பிறையை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும் பிறையை பார்த்தே பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று கூறிய நபி அவர்கள் நாம் எழுதவும் கணிக்கவும் அறியாத உம்மி என்று மாதம் என்பது இருபத்தி ஒன்பது நாட்களாக அல்லது முப்பது நாட்களாகவோ இருக்கும் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் அறிவியல் ஞானம் சாதனங்கள் நிறைந்த இன்றைய காலத்தில் பிறை உதயமாகும் நாள் நேரம் சூரிய உதயம் அஸ்தமம் அஸ்தமனம் ஆகியவைகளை மிக துல்லியமாக கணக்கிடக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நல்கி அருளியுள்ளான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முஸ்லிம் விஞ்ஞானிகள் ஆய்ந்து அறிந்து வரும் பத்தொன்பது ரெண்டு தொண்ணூத்தாறு அன்றில் அன்று இந்தியாவில் பிறை உதயமாகும் என்று கணித்துள்ளார்கள் துல்லியமா கணக்கிட்டு பத்தொன்பதுல பத்தொன்பதாம் தேதி பெற தெரியும் இருபதாம் தேதி நோன்பு கொண்டாடணும் கல்கத்தாவில எப்ப தெரியும் சூரியன் அஞ்சு முப்பத்தி நாலுக்கு மறையும் பிறை அஞ்சு ஐம்பத்தி நாலுக்கு தெரியும் ஆறு நாலு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மொத்தம் பத்து நிமிஷம் தெரியும் ஊர் போட்டுருக்கு எத்தனை மணிக்கு தெரிய ஆரம்பிக்கும் கல்கத்தாவில் ஆறு நாளுக்கு அஞ்சு ஐம்பத்தி நாலுக்கு தெரிய ஆரம்பிச்சு ஆறு நாலு வரைக்கும் தெரிஞ்சு பத்து நிமிஷம் தெரியுமா சென்னையில ஆறு முப்பத்தஞ்சுக்கு தெரிய ஆரம்பிச்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்து ஏழு நிமிஷம் தெரியுமா பம்பாயில ஆறு முப்பத்தி மூணுக்கு ஆரம்பிச்சு ஆறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் புற தெரியுமா எத்தனை நிமிஷம் பதினாலு நிமிஷம் பம்பா இதுல டில்லியில பம்பாயில மொத்தம் பத்து நிமிஷம் தெரியும் இது இந்த ஜம்மியத் அகல் குரான் வல் ஹதீஸ் வெளியிட்ட வெளியீடு ஆனால் அன்றைக்கு இந்தியாவிலே கேரளாவினுடைய சில பாகங்கள் தவிர வேறு எங்கேயும் பிறை தெரியவில்லை இவர் சொல்லுகிறார் துல்லியமாக கணக்கிட்டு இருக்கிறார்கள் இஸ்லாமிய விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்கிறார்கள் யார் அந்த இஸ்லாமிய விஞ்ஞானி கூப்பிட்டு வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்னுடைய சவால் இது யார் அந்த இஸ்லாமிய விஞ்ஞானி எந்த கணக்கு போட்டார் எந்த அடிப்படையில் எடுத்து கணக்கு துல்லியமாக தெரியும் என்று சொல்லுகிறாரே இந்தியாவிலே எந்த இடத்திலும் தெரியவில்லையே கேரளாவிலே தெரிந்தது என்று சொன்னால் கல்லிக்கட்டினுடைய கடலுக்குள்ளே போய் தெரிந்திருக்கிறது அது மேற்கு கரை என்பது உங்களுக்கு தெரியாதா கிழக்கு நாடுகளிலே கிழக்கே இருக்கிற எந்த ஊரிலும் தெரியவில்லையே இதை இந்த இந்த இப்படிப்பட்ட நியூஸ்களை போடுவதற்கென்றே சில யூஸ் இல்லாத பேப்பர்கள் ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்குமிடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி யூஸ்லெஸ் பேப்பர்கள் நியூஸ் போட்டா யூஸா இருக்கணும் இல்லையா அது யூஸ்லெஸ் இது தினமணி சகோதரர்களே பதினைஞ்சாம் தேதியினுடைய தினமணி இதுல இருக்கிறது இருபதாம் தேதி ரம்ஜான் அதே ஜம்மியத்தாக குரான் ஹதீஸுடைய அந்த அந்த நியூஸ் இதுல போட்டிருக்கு பத்தொன்பதாம் தேதி பெற தெரியும் இருபதாம் தேதி ஈடு கொண்டாடப்படும் என்று தினமணி இவருக்கு இந்த செய்தி போடுறது தேவைதானா இவருக்கு இந்த செய்தி போட வேண்டியது தேவைதானா நல்ல நல்லவர்கள் கொடுக்கிற செய்தி எல்லாம் போட மாட்டார்கள் இந்த குழப்பம் உண்டாக்குற செய்தியை போடுவதற்கென்றே சில குழப்பவாதிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது பிரதானமான செய்தி ஆனால் இந்தியாவில் எங்கேயும் பிறை தெரியவில்லை டெல்லியிலும் தெரியவில்லை இவர்கள் போட்டிருக்கிற டெல்லி பம்பாய் கல்கத்தா சென்னை எந்த ஊரிலும் பிறை தெரியவில்லையே தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லையே கணக்கிட்டு பாருங்கள் சகோதரர்களே பிறை மேற்கே தெரிகிறது இங்கே மேற்கே தெரிகிறது பிறை எவ்வளவு நேரம் தெரியலாம் பனிரெண்டு டிகிரி வரை தெரியலாம் முன்னூத்தி அறுபது டிகிரி மொத்த வானத்தை ஒரு ஒரு வளையத்தை ஒரு உருண்டையை ஒரு ரவுண்டை முன்னூத்தி அறுபதாக எல்லோருமே பிரிக்கிற பழக்கம் ஆதிகாலம் முதல் இன்று வரை முன்னூத்தி அறுபது டிகிரி முன்னூத்தி அறுபது தரஜா அரபியில முன்னூத்தி அறுபது டிகிரி முன்னூத்தி அறுபது டிகிரியிலே இந்த சூரியன் அஸ்தமிக்கிற இடத்திலிருந்து இந்த மையவானம் வரை தொண்ணூறு டிகிரி இந்த தொண்ணூறு டிகிரியை ஏழு நாட்களிலே நீங்கள் பிரியுங்கள் பிறை அங்கே தெரிகிற பிறை ஏழாவது நாள் இங்கே தெரியும் உங்களுக்கு நடுவானத்திலே தொண்ணூறை ஏழாக பிரியுங்கள் கொஞ்சம் பிரித்து சொல்லுங்க நான் அதுக்குள்ள தொடர்பு சரி வச்சுக்கோ அப்படி வச்சுக்குவோம் பன்னெண்டு புள்ளி ஒன்பது பன்னெண்டு புள்ளி ஒன்பது டிகிரி வரை ஒரு ஒரு நாள் சந்திரன் சூரியனை விட நமக்கு தாமதிக்கிறது பனிரெண்டு டிகிரி அல்ல பதிமூன்று வச்சுக்குவோம் பதிமூணு டிகிரி தாமதிக்கிறது இந்த பதிமூணு டிகிரி தாமதித்தால் பிறை கண்ணுக்கு தெரியும் பதிமூணு டிகிரிக்கு ஒரு டிகிரி மேலே போய்விட்டால் கூட கண்ணுக்கு தெரியாது அரை டிகிரி போனா கூட தெரியாது அதனாலதான் அன்னைக்கு தெரியல மறுநாள் பார்த்தா பதிமூணு டிகிரியும் தெரிஞ்சிச்சு பதிமூணு டிகிரிக்கு ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் ஆகுது பதிமூணு டிகிரிக்கு எவ்வளவு ஆச்சுங்க நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் சூரிய பிறை தெரியும் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க இது பார்த்தா நேத்து புற மாதிரி இருக்கு ஆமா நேத்து சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கமா போச்சு இல்லை பழைய சோறு சாப்பிட்டு பழக்கமானதுனால நேத்து புற மாதிரி யாருங்க சொன்னது நேத்த புற இன்னைக்கு புற சொல்றதுக்கு யார் உரிமை கொடுத்தது இவர் சொல்றார் துல்லியமா கணக்கு போட்டாராம் இஸ்லாமிய விஞ்ஞானி கணக்கு போட்டாராம் துல்லியமாக போட முடியாது தொழுகை நேரம் கூட நாம் கணக்கு போட்டு சொல்லுகிறோம் இதே போல சூரிய கிரகணம் எப்பொழுது வரும் சந்திர கிரகணம் எப்பொழுது வரும் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கிறது ஆனால் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் வித்தியாசப்படலாம் என்றும் அந்த கணக்கிலே ஊர்ஜிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது தொண்ணூறு டிகிரிக்கு ஏழு நாள் ஆகிறது ஒரு டிகிரி பன்னிரெண்டரை டிகிரிக்கு பன்னிரெண்டரை முக்கால் டிகிரிக்கு ஒரு நாள் ஆகிறது ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை அந்த சூரியன் மறைந்த பிறகு ஐம்பத்து பன்னிரண்டரை டிகிரிக்குள்ளே சந்திரன் இருந்தால் பிறை தெரியும் பனிரெண்டரைக்கு மேலே அல்லது பதிமூணுக்கு மேலே சந்திரன் இருந்தால் அந்த சில நிமிடங்களிலே சந்திரன் தெரியாமல் போகலாம் அந்த சில நிமிடத்திலே நமக்கு தெரியாமல் போனது கேரளா மேற்கு கரையாக இருக்கிற காரணத்தினாலே அந்த சில நிமிடத்திலே அவர்களுக்கு பிறை தெரிந்து விட்டது அவர்களுக்கு ஈதாகிவிட்டது நமக்கு ஈதாகவில்லை அவர்களுக்கு ஈதான காரணத்தினாலே நமக்கு ஈதாக வேண்டும் என்ற என்ன கட்டாயம் துல்லியமாக கணக்கு போட்டார்களாம் துல்லியம் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அவ்வளவுதான் துல்லியமான கணக்கு உங்களுக்கு தெரியவில்லை எந்த இஸ்லாமிய விஞ்ஞானியும் சொல்லவில்லை யாராவது இஸ்லாமிய விஞ்ஞானி சொல்லி இருந்தால் அவர்களை அழைத்து வாருங்கள் கணக்கு கேட்போம் சந்திரன் சந்திரன் தன்னைத்தானே சுட்டுகிறது சந்திரன் பூமியை சுட்டுகிறது பூமியோடு சேர்ந்து சந்திரன் சூரியனை சுட்டுகிறது தலை சுத்துதா தோர்களை சந்திரன் தன்னைத்தானே சுட்டுகிறது சந்திரன் பூமியை சுட்டுகிறது இருபத்தி ஏழு ஒன்றுங்கில் மூணு நாளிலே பூமியை சந்திரன் பூமியை ஒரு சுற்று சுட்டுகிறது பிறகு இருபத்தி ஒன்பது ஒன்னுங்கில் மூணு நாளிலே சூரியனை ஒரு சுற்று சுட்டுகிறது பூமியை ஒரு சுற்று சுட்டுகிறது இப்படி தாமதம் ஏற்படுகிறது மொத்தம் பனிரெண்டு வகையான அசைவுகள் சந்திரனுக்கு இருக்கின்றன மொத்தம் பனிரெண்டு வரையான அசைவு மூணு தான் சொல்லி இருக்கிறேன் பாக்கிய ஒன்பது இருக்கு மொத்தம் பனிரெண்டு வகையான அசைவுகள் சந்திரனுக்கு இருக்கின்றன இந்த அசைவுகளின் காரணத்தினாலே அது பூமத்திய ரேகையை இரண்டு கோடுகளிலே வெட்டுகிறது மேற்கே ஒரு கோடு கிழக்கே ஒரு கோடு பூமத்திய ரோகையை ஐந்து புள்ளி இருபத்தி ஏழு ஐந்து புள்ளி இருபத்தி ஏழு டிகிரியிலே அந்த சூரியன் பூமத்திய ரேகையை சந்திரனுடைய சுற்றுக்கோடு அது பூமியை சுற்றுகிற அந்த கோடு இருக்கிறது அது வெட்டுகிறது அதன் காரணத்தினால் அது ஒன்று மேல் நோக்கி நகரும் இடம் இன்னொரு புள்ளி கீழ் நோக்கி நகரும் இடம் மேல் நோக்கி நகரும் இடத்தில் தான் பிறை பார்க்கிறோம் கீழ் நோக்கி நகரும் இடத்தில் தான் பௌர்ணமியை பார்க்கிறோம் இந்த இடைக்காலத்திலே பார்க்கிறோம் இப்படி அது வரும்பொழுது ஒன்றுக்கு அவுஜ் என்று பெயர் இன்னொன்றுக்கு ஹதீர் என்று பெயர் அவுஜிலே இருக்கும் பொழுது பூமியை விட மிக தூரமாக இருக்கிறது ஹதீரிலே இருக்கும் பொழுது பூமிக்கு பக்கத்திலே இருக்கிறது பூமியினுடைய ஈர்ப்பு விஷயம் காரணமாக சந்திரனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக பூமி கொஞ்சம் பக்கத்திலே போகிறது சில சமயம் தூரத்திலே போகிறது இதையெல்லாம் நம்முடைய கணக்குக்கு அப்பாற்பட்ட நியதிகள் இந்த நியதிகளின் காரணத்தினால் பிறையை முன்கூட்டியே ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது யாராவது சொல்ல முடியும் என்று சொன்னால் அந்த சொல்ல முடியும் என்று சொல்லுகிறவர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லட்டும் அதற்கு பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சோதர்களே இந்த நோட்டீஸிலே இருக்கிற கணக்கு இந்தியாவிலே எப்படி முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு தவறாகிவிட்டதோ இதே போல்தான் இவர்களுடைய கொள்கையும் நூற்றுக்கு நூறு தவறு இது ஒரு உதாரணம் போதாதா உங்களுக்கு ஏமாந்து விடாதீர்கள் சோதர்களே உங்களின் மீது நாங்கள் இறக்கப்படுகிறோம் ஏதோ சில தெளிவில்லாத அறிவின் காரணத்தினாலே சபல புத்திகளின் காரணத்தினாலே நீங்கள் யாரையாவது பின்பற்றி இருந்தால் தயவு செய்து விட்டுவிடுங்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சோதர்களே அவருடைய ஞானம் அவர்களுடைய மேதை அவர்களுடைய அல்லாஹுவை பயக்கிற தன்மை இன்றைக்கு உலகத்திலே நான் சொல்லுகிறேன் அல்லாவை பயக்கிறேன் என்று ஆனால் இங்கே இறந்து இறங்கிய பிறகு நான் ஊருக்கு போன பிறகு நான் என்னுடைய படுக்க என்னுடைய மனைவியினுடனே என்னுடைய சொந்த காரியங்களிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கு ஹஷியத்தை இலாகி பார்க்க முடிகிறதா கௌபை இலாகி பார்க்க முடிகிறதா அல்லாஹ்வுடைய அச்சத்தாலே நடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறோமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானலி சத்ரிஹி அஸீஸுன் க அஸீஸில் மிர்ஜல் சாலனா சட்டி கொதிப்பது போல ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி கொதித்துக் கொண்டிருந்தது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வந்தது அவர்களுடைய அடர்ந்த தாடி படர்ந்த தாடி தண்ணீரால் கண்ணீரால் நனைந்து போதன் என்று சொல்லுகிறார்களே இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு முன்னாலே அழுது பழகி இருக்கிறோமா என்றையாவது நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதா நம்முடைய கல்விலிருந்து கசிவி கேள்வி ஏற்படுகிறதா இல்லையே சகோதரர்களே இப்படிப்பட்ட இதயத்திலே ஈரமில்லாதவர்களை பின்பற்றுவதையா நீங்கள் பின்பற்றுவதை நினைக்கிறீர்கள் அல்லாஹுவை அன்றி அந்த நாதாக்களையா விட்டு விடுகிறீர்கள் அவர்கள் குரான் ஹதீசுக்கு மாறாக சொன்னார்கள் அவர்கள் மாறாக சொல்லி இருந்தால் இவர்கள் நேராக சொல்லி இருக்க முடியுமா அவர்கள் வழி தவறி இருந்தால் இவர்கள் நேர்வழியிலே இருந்திருக்க முடியுமா சோழர்களே கொஞ்சம் சிந்தியுங்கள் எந்த விதமான பேதமும் இல்லை சில பழக்க வழக்கங்கள் அது கூடுதல் குறைவு இருக்கலாம் தர்காக்களுக்கு சென்று அப்படி செய்கிறார்கள் திருத்துக்கள் செல்லுங்களேன் தர்காவுக்கு செல்லுங்கள் இங்க இருந்து ஏன் கத்துறீங்க தர்காவுக்கு போங்க அங்க போய் உபதேசம் செய்யுங்க அங்க போய் செய்ய என்று சொல்லுங்க அதை விட்டு விட்டு மதுகவுகளையும் இமாம்களையும் தூத்தி பேச இவர்கள் தான் சும்மா இருக்கிறார் என்ற காரணத்தினாலே அங்க போய் தெரியா தெரியும் தர்காவில போய் பார்த்தா தெரியும் மனுஷன் அடிக்க மாட்டான் தலையை விரிச்சு போட்டு வந்து ரெண்டு பொம்பளை மேல விழுந்தா அப்ப ஓடுவான் ஓட்டம் இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் மசாலா பேசுறார் குரான்ல அப்படி இருக்குது என்ன கேட்ட சொல்வார் நாற்பத்தி எட்டு நூத்தி பதினொன்னுல அப்படி இருக்கிறார் அது என்ன நாற்பத்தி எட்டு டிகிரி நூத்தி பதினோரு தெரிஞ்சாவா நாற்பத்தி எட்டாவது சூரத்து நூத்தி பதினோராவது ஆயர் சோதரர்களே வெறும் குரானை படித்துக் கொண்டு அதனுடைய தர்ஜுமாக்களை படித்துக் கொண்டு தர்ஜுமா படிக்க வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் ஒரு அறிஞர்களுடைய ஆலிம்களுடைய அனுசரணையிலே இருந்து படிக்க வேண்டும் இல்லையானால் ஒருவர் படித்தாராம் லன் யக்பல் அவர் படிச்சார் குஷூஐ கல்ப் பயம் இல்லாமல் பணிவில்லாமல் அல்லா தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் குஷூல் கல்ப் இல்லாம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இவர் கல்புன்னு படிக்கிறதுக்கு பதிலாக காஃப் படிக்கிறதுக்கு பதிலாக காஃப் படிச்சுட்டார் கல்புண்டா இதயம் என்ற அர்த்தம் கல்பனுடைய பயம் காஃப் படிச்சா நாயின் அர்த்தம் கல்புண்டா நாயின் அர்த்தம் இவர் ஹுசூல் கல்புன்னு படிச்சுட்டு தொழுகும் போது பக்கத்துல ஒரு நாயை கட்டி வச்சுக்கிட்டாராம் அவர் கேட்டாரு பார்த்தவர் ஏங்க நாய் கட்டி வச்சு அதீசில இருக்கின்றார் இல்லாபி ஹுசூவில் கல்வி சகோதரர்களை இன்றைக்கு படிக்கிறவர்கள் இப்படித்தான் படித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையினால் நாம் அவர்களை குற்றம் சொல்ல விரும்பவில்லை உங்களை கூடுதல் குறைவு சொல்ல விரும்பவில்லை ஆனால் தவறு இருந்தால் திருத்துங்கள் அதற்கு அவர்கள் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டார்கள் நான் இதை ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாலே எங்கோ பேசும்போது சொன்னேன் தொப்பி போட்டுத்தான் ஆக வேண்டுமா தொழுகையிலே தேவையில்லை தொழுகை கூடும் ஆனால் தொப்பி போடுகிறது என்பது ஒரு மரபு நாம் பழக்கி வைத்திருக்கிறோம் போட்டுவதிலே தவறில்லை நான் கேட்டேன் ரசூலுல்லா எப்பொழுதாவது தலையில துணி இல்லாமல் தொழுதிருக்கிறார்களா இவர்கள் தொப்பி போடாமல் தொழுவதை காட்டுவதற்காகவே பள்ளிக்கு வருகிறார்கள் தொழுகிறார்கள் அது தொழுகிறதே அதுக்குதான் அது முடியாம போயிட்டு தொழுகையை விட்டுருவாங்க அல்லக்கா தொழுகிறேன் இப்ப தொழு தொப்பி போடாமல் தொழுதால் தொழுகை கூடும் சரளமாக கூடும் தொப்பி போடுறது பரதன் யாரும் சொல்லலை ஆனால் தொப்பி போடுவது மரபு இதே போல தொழுகைக்கு பிறகு துவா கேட்பது நம்முடைய நாட்டினுடைய மரபு கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கிதாபிலே இருக்கிறதா ஒரு மரபு ஒரு பழக்கம் ஜனங்களுக்கு பொது துவா ஆகட்டுமே எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொல்லும் போது அல்லா ஏற்றுக்கொள்ளுவானே என்ற ஒரு நம்பிக்கையிலே செய்யப்படுகிறது நீங்க செய்ய வேண்டாம் ஏண்டா உங்க துவா கபூல் ஆகாது போல இருக்கு அதனால அவங்க செய்யறது இல்ல தெரிஞ்சு முதல்லயே நம்ம செஞ்சு ஆக போறது இல்ல கபூல் எதுக்கு செஞ்சு டைம் வேஸ்ட் அதனாலதான் போயிடுறாங்களோ என்னவோன்னு நினைக்க வேண்டியது இருக்கு சோதர்களே வழி தவறி போய் விடாதீர்கள் யார் இமாம்களை விட்டார்களோ இறுதியிலே ஈமானை விடுவார்கள் இமானை விட்டவர்கள் இறுதியிலே ஈமானை இழந்து விடுவார்கள் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது நான் முடிக்க போகிறேன் மணி பார்க்கல பதினொன்னுக்கு மேலதான் இருக்கும் பேசும்போதே வேர்வையில தெரியும் என்ன ஆச்சுன்னு நவாப் சித்தி ஹசன் கான் அவங்களுக்கு அவர் அகல ஹதீஸ் அந்த காலத்திலாவது அகல ஹதீஸ்னு சொன்னாங்க அகல குரான் சொன்னாங்க ஷியான்னு சொன்னாங்க என்னென்னவோ அரபியில பேர் சொன்னாங்க இப்ப என்ன பேர் சொல்றாங்க இங்கிலீஷ்ல தான் பேர் அது எனக்கு பார்த்தா இது எப்படிங்க பிபின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி ஜே ஏ கியூஹெச் ஏதோ ஒரு வியாதிங்க அது பிபி மாதிரி எஸ்ஐஓ அது தான் பிபி மாதிரி அது மாதிரி இது மாதிரி ஒரு வியாதி நேரத்துல எல்லாம் இங்கிலீஷ்ல பேர் வச்சு அது மாதிரி இங்கிலீஷ்ல எங்க அரபின்னு சொல்றீங்க குரான் சொல்றீங்க சொல்றீங்க அத போய் இங்கிலீஷ்லயா பேர் வைக்கிறோம் இதுலயே தெரியலையா உங்க லட்சணம் இதுலயே தெரியலையா சரி போட்டும் நவாப் சித்திகத்தனான ஆனா எவ்வளவு பெரிய மேதை என்று சொன்னால் பெரிய பெரிய தப்சீல் நவாபா இருந்தார் போபாலிலே நவாபாக இருந்தார் பெரிய ஆதிக்க சக்தியாக இருந்தார் ஆட்சியாளராக இருந்தார் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஆரியமாக இருந்தார் புதூருல் அதில்லா இது மாதிரி நிறைய கிதாப் எழுதியிருக்கிறார் அரபியில எழுதியிருக்கிறார் உருதில எழுதியிருக்கிறார் அவர் அவரை பின்பற்றிய ஒருவர் அவரும் அலதி ஒரு தடவை ராணுவத்தில் இருந்தார் அவர் ராணுவத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தார் கோபால விட்டு வெளியே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது மைல் தூரத்தில் ஒரு நாள் கனவு கண்டார் அந்த கனவை ஒரு பெரியார் இடத்துல வந்து சொன்னார் அந்த பெரியார் சுன்னத் ஜமாத் அகலு சுன்னத்துல் ஜமாத் இவர் கனவு காண்டு வந்து சொல்றவர் அகல ஹதீஸ சேர்ந்தவர் நவாப் சித்தி ஹசன் கான யார் இடத்துல வந்து கனவை சொல்லுகிறார் ஒரு அரிசுன்ன தொழில் ஜமாத்தை சேர்ந்த இடத்துல என்ன கனவு ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னார் நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்ட தாங்க தாபீர் சொல்லணும் என்ன கனவுன்னு கேட்டார் நவாப் சித்திக் ஹசன் கான் தொழு வைக்கிறாங்க நவாப் சித்திக் ஹசன் கான் இமாமாக தொழுகு வைக்கிறார்கள் பின்னாலே சப்பிலே ரசூலுல்லா சல்லா அலிசலம் நின்று தொழுகிறாங்க பின்னால சப்பில யார் நின்று தொழுகிறாங்க யார் இமாம் நவாப் சித்திக் அவருக்கு என்ன சந்தோஷம் நாம அகல ஹதீஸா இருக்கிறமே இதுதான் சரின்னு இந்த கனவின் மூலமாக நிரூபணம் ஆகுது ஏன்னா நம்ம நவாப் ஹசன் கான் தொழு வைக்கிறார் நவாப் சித்திக் ஹசன் கான் ரசூல பின்னால் தொழுகிறார் இப்ப இவர் என்ன தாபீர் சொல்லுவார் அவர் உடனே இந்த கனவை கேட்ட உடனே அந்த பெரியவர் பதறி போயிட்டாரா நிஜமா சொல்றீங்களா நிஜமா கண்டீங்களா ஆமாங்க இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு இந்த அகலு தொழில் ஜமாத்தை விட்டு இவர் தௌபா செய்ய போறாரு என கனவு இப்படி கண்டதுனால நவாப் சித்திக் ஹசன் கான் ஒப்புக்கொண்ட கொள்கை தான் பெருசுன்னு நினைச்சிட்டாரு அந்த பெரியவர் திரும்ப திரும்ப கேட்டார் உண்மையில கனவு கண்டீங்களா கண்டீங்களான்னு கேட்டார் திரும்ப திரும்ப கேட்டதுக்கு பிறகு இவர் ஆமா ஆமான்னு ரொம்ப குஷியா சொன்னார் அவர் சொன்னார் பாருங்க இந்த கனவு உண்மையா இருந்தா சொல்லுங்க அதைத்தான் கேட்கிறேன் கனவு உண்மையா இருந்தா நவார் சித்திக் ஹசன் கான் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னார் இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா நம்ம என்ன கேட்க வந்தா இவர் மௌத்தாயிட்டாருன்னு சொல்றாரு என்னங்க பெரியவரை இப்படி சொல்றீங்க ஆமான்னு சொன்னார் சரி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சில மணி நேரங்களுக்கு பிறகு தகவல் வந்தது போபாலில் இருந்து நவார் சித்திக் ஹசன் கான் மௌத்தாயிட்டார் இந்த ராணுவத்தில் இருந்தவருக்கு ரொம்ப அதிசயமா போச்சு அந்த பெரியவர் எப்படி இந்த கனவுக்கு இப்படி தாபீர் சொன்னார் நாம தொழுக வச்சதாக கனவு கண்டோம் இவர் எப்படி இப்படி தாபீர் சொன்னார் கடைசியில வந்து கேட்டா பெரியவரை என்ன ரொம்ப மன்னிச்சுக்கணும் நாங்க சொன்ன தாபீர் உண்மை ஆயிருச்சு ஆனால் இந்த தாபீர் நீங்கள் எப்படி சொன்னீர்கள் என்று எனக்கு புரியல இந்த தாபீர் நீங்க எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு புரியல கொஞ்சம் தாபீர் சொன்ன முறையை சொல்லுங்கன்னு சொன்னார் சொன்னார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அல்லாஹு தாலா கல்புல போட்டா சொன்னான் சொன்னேன்னு சொன்னார் இல்ல இல்ல ஏதாவது யோசிச்சு தானே சொல்லி இருப்பீங்க சொல்லுங்க சொன்னார் ரசூலுல்லா இருக்கும் பொழுது ரசூலுல்லாவுக்கு முன்னாலே யாரும் போய் நிற்க முடியாது அப்படி ரசூலுல்லாவுக்கு முன்னாலே இருப்பதா இருந்தால் அது ஜனாசாவாகத்தான் இருக்க வேண்டும் எனவே ரசூலுல்லாவுக்கு முன்னாலே நவாப் சித்தி ஹசன் கான் இருந்தால் அவர் என்னவாக இருந்திருப்பார் ஜனாசாவாக இருந்திருப்பார் உனக்கு அப்படி நின்றதா தெரிஞ்சிருக்குது உண்மை படுத்ததா இருந்திருக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் சகோதரர்களே யார் இமாமை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களோ நீங்கள் அதை நிற்க வைத்து பார்க்கிறீர்கள் கொஞ்சம் படுக்க வைத்து பாருங்கள் என்று உங்களிடத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய சரியத்து தெளிவானது மில்லதுன் பைதா வெண்மையான சரியத் எந்த விதமான மறுபரிசீலனையோ மாற்று கருத்துக்கோ இடமில்லை ஆனால் அதே நேரத்திலே தெளிவான மனதோடு அதற்கு அவர்கள் சொன்னது எனக்கு உண்மையிலே மிக விருப்பமாகப்பட்டது தொப்பி போட்டுத்தான் தொழுக வேண்டும் என்று சொல்லலை ஆனா தொப்பி போடாமத்தான் தொழுகணும்னு சொல்லாதீங்க இது வேணாம் அது வேணாம் குதூசீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் அதனுடைய பல தப்சீர்களிலே ஒன்று நீங்கள் உங்களை எவ்வாறெல்லாம் அழகுபடுத்தி இருக்க முடியுமோ அழகாக இருங்கள் எப்படி நல்ல இடத்துக்கு செல்கிறீர்கள் அழகாக செல்கிறீர்கள் அல்லவா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதுவெல்லாம் சீனத்திலே சேர்ந்தது எனவே செய்து கொள்ளுங்கள் இல்லை யாருக்காவது அதிலே சிரமம் இருக்கிறது என்றால் விட்டுவிட்டால் தப்பில்லை கேரளாவிலே போய் பாருங்கள் அரபு நாடுகளிலே போய் பாருங்கள் ஆப்பிரிக்க நாடுகளிலே போய் பாருங்கள் ஏராளமான பேர் தொப்பி இல்லாமல் சொல்கிறார்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் எந்த காரியத்திலும் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் தவறுகளாக இருந்தால் திருத்துங்கள் ஆனால் இமாம்களை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் இறுதியிலே ஈமானை விட்டுவிட வேண்டிய நிலை வரும் யாரெல்லாம் இமாமை முற்காலத்திலே விட்டிருக்கிறார்களோ கடைசியிலே நான் முடிக்கிறேன் எனவே அதை சுருக்குகிறேன் கடைசியிலே இமாமை விட்ட ஒருவர் டெல்லிக்கு பக்கத்திலே இருந்தார் அவர் தான் இமாமை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இறுதியிலே அவர் சொன்ன வாசகங்களிலே ஒன்று இந்த புகாரி ஷெரீஃபும் முஸ்லிமும் ஷெரீப் போன்ற இந்த கட்டுக்கதை கிதாபுகள் தான் இந்த உம்மத்தை முஸ்லிமாவை கெடுத்தது அவர் புகாரி கட்டுக்கதை என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து விட்டார் கடைசியில் என்ன சொல்லுவார் ரசூலுல்லா சொன்ன அத்தனையும் கட்டுக்கதை என்று சொல்லுவார் ஈமான் போய்விடும் சகோதரர்களை இழந்து விடாதீர்கள் ஈமானை நம்முடைய ஈமான் தெளிவானது இஸ்லாம் தெளிவானது சரிய தெளிவானது சரியத்தினுடைய அழைப்பே இதுதான் மனிதர்களே உங்களை நல்லவர்களாக ஆக்குங்கள் முழு உலக மனித சமுதாயத்துக்கும் பிரகடனப்படுத்தி சொல்லுகிறோம் மனிதர்களே நீங்கள் எங்கே வாழுங்கள் எங்களுக்கு அதை பற்றி பேச்சில்லை ஆனால் நல்லவர்களாக வாழுங்கள் எங்கே இருங்கள் எந்த அந்தஸ்திலே இருங்கள் அதை பற்றி எங்களுக்கு நான் பெருசுபடுத்தவில்லை நாங்கள் அதை ஆனால் நல்லவர்களாக இருங்கள் வல்லவர்களாக இருங்கள் நல்ல குணமுள்ளவர்களாக இருங்கள் யாரையும் ஏமாற்றாதீர்கள் யாரை பற்றி லேசாக நினைக்காதீர்கள் யாருடைய சொத்தையும் அபகரிக்க நினைக்காதீர்கள் யாருடைய சொத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள நினைக்க கூடாது சோதரர்களை ஒன்றே ஒன்று ஞாபகம் வருகிறது சொல்லி முடிக்கிறேன் நேரமானாலும் பரவாயில்லை வட்டி வாங்குவது ஹராம் என் வாங்கினா என்ன வட்டி எல்லாமே வேறொன்ன இது மாதிரி நியாயமான லாபம் கிடைக்கல சில பேர் இப்ப சொல்றாங்க பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா சரியான லாபம் வருது மாசம் மாசம் கிடைக்கிறது கிடைச்சிருக்கு வேற யாத்தாவது கொடுத்தா கிடைக்க மாட்டேங்குதே இதெல்லாம் சரி அதே போல வட்டியில நல்ல லாபம் இதெல்லாம் சரி ஆனா சோதரர்கள் வட்டியை சரியத்து ஏன் ஹராமாக்கி இருக்கிறது தெரியுமா சரியத்துடைய மூலத்தை பார்க்க வேண்டும் சரியத்தினுடைய மூலம் என்ன உன்னுடைய உழைப்பாலே நீ உயிரு உன்னுடைய உழைப்பை நீ சாப்பிடு நீ உழைத்து நீ சாப்பிடு அடுத்தவன் உழைப்பிலே நீ சாப்பிடாது அடுத்தவனுடைய நெருப்பிலே நீ குளிர்காயாம் லஞ்சம் ஹராம் காரணம் அடுத்தவனுடைய சொத்து லாட்ரி சீட்டு ஹராம் ஏன் அடுத்தவர்களுடைய சொத்து கலப்படம் ஹராம் ஏன் அடுத்தவருடைய சொத்து உங்களுக்கு வருது கடத்தல் ஹராம் ஏன் அடுத்தவங்களுடைய சொத்து உங்களுக்கு வருது எதுவெல்லாம் ஹராமோ இன்னமா ஹர்ரம ரப்பியல் என்னுடைய ரப்பு கெட்ட காரியங்களை தான் ஹராமாக்கி இருக்கிறான் இதெல்லாம் கெட்டது அந்த கெட்டதுல அடிப்படையானது அடுத்தவர்களுடைய சொத்தை நாம் சாப்பிடக்கூடாது அது லஞ்சத்தினுடைய வடிவிலே பொய்யுடைய வடிவிலே ஊழலுடைய வடிவிலே எந்த வடிவத்திலே அது ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல நூறு கோடி கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது நான் நேற்று சொன்னேன் அதிராம்பட்டினத்தில் ஆனா இன்னைக்கு உலகத்துல சர்வ சாதாரணமா நடக்குது என்னங்க செய்யறது இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது நான் என்னுடைய இந்த குற்றங்களை இந்த குறைகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன் வேற என்ன செய்ய முடியும் யார்கிட்ட போய் ஒப்படைக்க முடியும் அல்லாஹ் ஒப்படைக்கிறேன் ஒப்படைப்புதல் என்ற வார்த்தைக்கு அரபியிலே ஹவாலா நான் அல்லாட்ட ஹவாலா செய்யறேன் வேற என்ன செய்யறது வேற அர்த்தம் எல்லாம் நினைக்காதீங்க ஹவாலானா ஒப்படைக்கிறது அர்த்தம் கோடி கோடியாய் பறக்கிறதே குற்றங்கள் நான் யாரிடத்திலே போய் சொல்ல இன்னமா அஷ்கு என்னமா அஷ்கு பத்தி வஹுசினி இலல்லா நான் அல்லாட்டத்தான் முறையிட முடியும் வேற வழி இல்ல ஆகினால அல்லாட்ட ஹவாலா செய்யறேன் வேற வழி இல்லை சகோதரர்கள் அடுத்தவர் உழைப்பை சாப்பிடக்கூடாது இப்ப வட்டியில அடுத்தவருடைய உழைப்பு எப்படி வருது உதாரணம் கேளுங்க சகோதரர்களை நான் ஐயாயிரம் ரூபாய் உங்களிடத்திலே கொடுத்தேன் அப்துல் மஜீதிடத்திலே கொடுத்தேன் இவர் ஐயாயிரம் ரூபாய்க்கு எனக்கு வருட முடிவிலே ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாய் லாபம் தருகிறார் வட்டியாக தருகிறார் மாசம் வருஷம் வருஷம் நூறு ரூபாய் மாசம் மாசம் நூறு ரூபாய் தருவார் ஐயாயிரம் ரூபாய்க்கு நூறு ரூபாய் தருவார் வச்சுக்கோ அவர் வியாபாரம் செய்தார் நூறு ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு அவர் என்னுடைய ஐயாயிரத்தோடு அவர் இருபதாயிரம் போட்டார் இருபத்தி ஐயாயிரம் போட்டார் மொத்தம் அவருக்கு ஐநூறு ரூபாய் லாபம் கிடைச்சு இருபதனாயிரத்துக்கு நானூறு எடுத்துக்கிட்டார் ஐயாயிரத்துக்கு நூறு எனக்கு கொடுத்தார் ஒரு சமயம் அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் போட்டு வியாபாரம் செய்து அவருக்கு ஐநூறுக்கு பதிலாக ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சால் அவர் எனக்கு எவ்வளவு கொடுப்பார் எவ்வளவு கொடுப்பார் சோதரர்கள் நூறு ரூபாய் கொடுப்பாரு இருநூறு ரூபாய் கொடுக்க மாட்டாரு நூறு ரூபாய் வட்டி பேசி இருக்கு இது அந்த நூறு ரூபாய் தான் கொடுப்பார் பாக்கி அந்த ஐயாயிரத்துக்கு இருநூறு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்க அந்த நூறு ரூபாய் யார் வச்சுக்குவார் மீதம் அவர் வைத்துக் கொள்வார் என்னுடைய சொத்தினுடைய லாபத்தை அவர் சாப்பிடுகிறார் இது கூடாது ஒண்ணு அடுத்தது அந்த ஐயாயிரத்துக்கு ஒரு சமயம் ஐநூறு ரூபாய் லாபம் கிடைக்கிற மொத்தத்துல அவருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் லாபம் கிடைச்சிச்சு அப்ப என்னுடைய ஐயாயிரத்துக்கு ஐம்பது ரூபாய் தான் லாபம் கிடைச்சிச்சு எனக்கு எவ்வளவு கொடுப்பார் நூறு கொடுப்பார் ஐம்பது தான் லாபம் கிடைச்சிச்சு எனக்கு நூறு கொடுக்கிறார் இப்ப அவரோட ஐம்பதை எனக்கு கொடுக்கிறார் இது கூடாது அவருடைய உழைப்பு நான் சாப்பிடுறேன் என்னுடைய கேபிட்டலில் இருந்து அவர் சாப்பிடக்கூடாது அவருடைய உழைப்பு அதாவது அவருடைய பவரில் இருந்து நான் சாப்பிடக்கூடாது அவர் அவர் கேபிட்டல் அவர் அவருடைய பவர் கேபிட்டலும் அவருடையது பவரும் அவருடையது இவருடைய கேபிட்டலை அவர் சாப்பிடக்கூடாது அவருடைய பவரில் இருந்து இவர் சாப்பிடக்கூடாது இப்ப ஐம்பது ரூபாய் லாபம் கிடைச்ச எனக்கு நூறு ரூபாய் கொடுத்தா அவருடைய பவர் நான் சாப்பிடுறேன் அர்த்தம் இது கூடாது சரிங்க லாபமே கிடைக்கல அந்த வருஷம் எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுப்பார் எவ்வளவு கொடுப்பார் நூறு ரூபாய் கொடுப்பார் எங்க இருந்து கொடுப்பார் அவருடைய இருபத்தி ஐயாயிரத்துல ஐநூறு ரூபாய் கொடுப்பார் இப்ப இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு தான் இருக்கும் இது அளவிட தப்பு சரிங்க அடுத்த அடுத்த வருஷத்துல இருபத்தி ஐயாயிரத்துல லாபம் வியாபாரம் செய்து அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் நஷ்டமாயிருச்சு இருபதனாயிரம் ரூபாய் இருக்கு வருஷம் முடியல loss and profit balance sheet போட்டு பார்த்தா இருபதாயிரம் தான் மிச்சம் இருக்கு இப்ப எனக்கு அவர் என்ன கொடுப்பா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுப்பார் எங்க இருந்து கொடுப்பார் ஏற்கனவே ஐயாயிரம் நஷ்டம் பிறகு எனக்கு நூறு ரூபாய் கொடுப்பார் மாசம் சகோதரர்கள் இதுதான் அடுத்தவர்களுடைய சொத்தை சாப்பிடாதீர்கள் கேபிட்டல் பவராக மாறுகிறது பவர் கேபிட்டலாக மாறுகிறது உழைப்பை கொடுத்தால் ஊதியம் கிடைக்கிறது ஊதியத்தை கொடுத்தால் ஊதி ஊதியத்தை கொடுத்தால் உழைப்பு கிடைக்கிறது ஆனால் உழைப்பு உங்களுடையதாக இருக்க வேண்டும் ஊதியம் உங்களுடையதாக இருக்க வேண்டும் அடுத்தவருடைய உழைப்பிலே உங்களுக்கு ஊதியம் வரக்கூடாது அடுத்தவருடைய ஊதியத்தை நீங்கள் சும்மா பெற்றுக் கொள்ளக்கூடாது இந்த அடிப்படையிலே வட்டி ஹராம் இதை கொஞ்சம் நன்றாக சிந்தியுங்கள் நேரம் இல்லை அமைதியான நேரமாக இருந்திருந்தால் இதை இன்னும் விரிவாக சொல்லி இருக்கும் இதற்கெல்லாம் நீங்கள் செய்கிற பாவங்கள் தான் காரணம் என்பதை நீங்கள் ஐந்தை செய்தால் அல்லாஹ் ஐந்து செய்கிறான் விபச்சாரம் பெருகினால் வியாதி பெறுகிறது ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் மழை நின்று விடுகிறது இது போன்று நீங்கள் செய்கிற பாவங்கள் தான் உங்களுடைய மன அமைதியை இழக்க செய்து விட்டது எனவே பாவத்தை விடுங்கள் நன்மையை செய்யுங்கள் ஈமானை உறுதிப்படுத்துங்கள் ஈமானின் அடிப்படையில் ஷரியத்தினுடைய வழியிலே நடங்கள் என்று இந்த பைத்துல் மாலுடைய இந்த ஆண்டு விழாவின் மூலமாக உங்கள் எல்லோரிடத்திலும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இறுதி மூச்சு வரை ஈமானுடனே நீங்களும் நானும் நானும் நீங்களும் உலக மக்களும் இருக்கவும் வாழவும் மறிக்கவும் தோஃபிக் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் பறக்க செய்ய வேண்டும் என்று துவா செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாகிருதமான